स्वपा परिमलोल्लासमासिकाघरपल्लव मुखं वरदराजस्य मुखस्मितमुपात्महे आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिने अते च जगति चित्रीं वाड़ी वरदवल्लभा वाड़ी वाडियतिरासन् வாடி எதிராசன் வாடி எதிராசன் என வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அகிலாத்ம குணாவாசம் அஜான திமிராபகம் ஆசிரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் வேதாந்த வேத்யாமிருத வாரிராஜே வேதாந்த சாராந்த சூரமத்தியம் आदाय रक्षन्तमहं प्रपद्ये कारुण्यपूर्णं कलिवैरिदासम् लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य पूर्णवे सन्तानभोगिसङ्कष्टजीवजीवातवे नमः अपगतपदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः ನಿಖಿಲಜನ ನಿಖಿಲ ಕ್ರೋಧಲೋಭೈ ವರವರ ಮನಿವೃತ್ತಿಯೈ ಅಸ್ತು ಮೇ ನಿತ್ಯ ಯೋಗವ அமுதனார் அமுதம் கமல் திருமாயும் அழகிடம் தோதி சேருவழியும் அமுதமின்னகையும் புகருடன் திகழும் துய்யதான் முப்புரி நூலும் அமைவுரை குருவாய் அடியவர் கொடியாய் விளங்கும் அன்னங்காரி ஏற்றம் அமுதமின்மொழியும் குமுதமின்மலரை நயனமும் நெஞ்சகலாவே ஸ்ரீ பார்த்தநாடு பெருமானுடைய திருவடிவாரத்திலே ஆச்சாரியர்களுக்குள்ளே சிறந்தவராய் பரமாச்சாரியர் என்று போற்றத்தக்கவராய் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே பெரிய நிதியாய் விளங்கி வருகிற சுவாமி நம்பளினுடைய சந்நிதியிலே நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம் நித்தியம் ஒரு திவ்ய பிரபந்தத்தை தலைப்பாக கொண்டு அதனுள்ளே புதிந்திருக்கிற அர்த்த விசேஷங்களை எல்லாம் அதனுடைய காரமாக ஒரு ஒன்றரை மணி காலமும் ஒன்னே நாலு மணி காலமும் நான் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் பொறுத்து இந்த இடத்துல உபன்யாச நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன நீங்களும் தவறான நிச்சயமும் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் திருப்பல்லாண்டு தொடங்கி மேலே பெரியாழ்வார் திருமொழி என்ன திருப்பாவை என்கிற அற்புத கிரந்தம் என்ன ஆண்டாள் நாச்சியாருடைய மற்றொரு பிரபந்தமான நாச்சியார் திருமொழி என்ன இதுவரைக்கும் கேட்டு வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஸ்ரீ குலசேகர பெருமாள் அருள் செய்திருக்கிற பெருமாள் திருமொழியை பற்றி சில வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பெரியவர்களுடைய நியமனம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் பத்து பேர் பிறந்தார்கள் பொய்கையார் பூதத்தார் தேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரடர்கோ துய்யவட்டநாதன் அன்பர்தாள் கூலி நற்பாணன் நன்கதியன் என்று மனமாளமானவர்கள் பிரபலமான வரிசை கிரமத்தை நமக்கு தெரிவிக்கிறார் இந்த பத்து ஆழ்வார்களுக்குள்ளே திருமழிசை ஆழ்வாருக்கும் குலசேகர் ஆழ்வாருக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு குலசேகர ஆழ்வாருக்கும் திருமழி சக்கிரானுக்கும் ஒரு தனிப்பட்ட இயக்கம் பெரியவர்களாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமழிசை ஆழ்வாரை திருமழிசை பிரான் என்று நாமும் போற்றுகிறோம் குலசேகர ஆழ்வாரை குலசேகர பெருமாள் என்று நாமும் கொண்டாடுகிறோம் எப்படி நம்மாழ்வார் கண்ணனிடத்தில் ஆறாத காதல் கொண்டு எழுந்தருள் இருந்தாலும் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்ன பராசர பட்டர் கொண்டாடுகிறபடி கண்ணனிடத்திலே கொண்டிருக்கிற அன்பே ஒரு வடிவு கொண்டதோ என்று நாம் எல்லாம் வியக்கும் படித்து ஆழ்வாருடைய திருவவதாரம் இது நம்மாழ்வாருக்கு இருக்கிற தனிப்பட்ட பெருமை அதே போலத்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமனிடத்திலே குலசேகர பெருமாள் கொண்டிருந்த அன்பிற்கு சேர அந்த ராமனிடத்திலே கொண்டிருக்கிற அன்பே ஒரு வடிவு கொண்டதோ என்று அத்தனை பேரும் நினைக்கும் படித்து இவருடைய அற்புதமான அவதாரம் இருந்தது பெருமாள் என்று சம்பிரதாயத்திலே சொன்னால் அது ராமனுக்கு இருக்கிற தனிப்பட்ட பெயர் பெருமாள் திருமொழி என்று சொன்னாலே ராமனுடைய சரித்திரத்தை நமக்கு நன்கு சொல்லுகிற பிரபந்தம் என்றுதானே அர்த்தம் அந்த ராமனுடைய பெயரே இவருடைய பெயராக திகழ்வது சம்பிரதாயத்தில் மிகச்சிறந்த ஒரு உண்மையான குலசேகர் பெருமாளுடைய வைபவத்தை பறைச்சாற்றுகிற விஷயம் ஆழ்வாருக்கும் ராமனுக்கும் பல பணிகளாலே ஒற்றுமை உண்டு இவ்வளவு ஆழ்வாருக்கும் ராமனாகட்டும் ராமனுடைய சகோதரர்களாகட்டும் அவர்களோடும் மிக நெருங்கின தொடர்பு உண்டு ராமன் சத்திரிய குலத்திலே பிறந்தான் தசரதனுடைய பிள்ளை என்று இன்னைக்கு நாம் போற்றுகிறோம் அரும்பாடுபட்டு பெற்றெடுத்திருக்கிற பிள்ளை சக்கரவர்த்தி திருமகன் என்பதுதானே ராமனுக்கே தனிப்பட்ட பெருமை நீ யார் என்று ராமனிடத்திலே கேட்டால் தான் ராமன் என்று முதலிலே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற வழக்கம் ராமனிடத்திலே கிடையாது தசரதனுடைய பிள்ளை என்றுதானே தன்னை சொல்லிக் கொள்ளுவர் என் இவ்வளவியன் வசமெல்லாம் முடிந்து ராவண வசம் அந்த காரியமெல்லாம் முடிந்து சீதா பிராட்டியோடு கூட தான் திரும்ப வருகிறான் அயோத்தியைக்கு அப்படி வருகிற காலத்திலே சீதை நடத்திலே சொல்லுகிறான் ராமன் கீழே இதோ நாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோமே என்னுடைய தந்தையுடைய ராஜதானி நெருங்கிக் கொண்டிருக்கிறது சீக்கிரத்திலே எங்க அப்பாவுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசம் பண்ண போகிறோம் எல்லாம் ஆச்சரியம் ஒரு யாரையும் நம்முடைய ஒரு தோழரை நம் வீட்டுக்கு நாம் அழைத்துக் கொண்டு போகிறோம் என்றால் ரொம்ப தூரம் அவரும் கூட வந்து கலைத்து போயிருக்கிறார் அவர் மனசுல எண்ணம் இனி எவ்வளவு தூரத்துக்கு நடக்க வேண்டி இருக்குமோ இந்த பிள்ளை கூப்பிட்டு கொண்டு போக ஆரம்பித்தவன் போய்கொண்டே இருக்கிறாரு இதனோ வீடு வந்த மாடில்லையே அவருக்கு வருத்தம் அந்த சமயத்திலே நம் வீடு நெருங்கி விட்டதனால் கவலைப்படாதே இதோ என் வீடு வந்து விட்டது நம் வீடு வந்து விட்டது உள்ளே போகலாம் என்று இப்படித்தானே பேசுவது லோகத்திலே வழக்கம் ஆனால் நிலத்திலே ராமன் தெரிவிக்கிறார் என் தந்தையினுடைய ராஜ்யம் இதோ நெருங்கி விட்டது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னே போய் சேர்ந்தார் தந்தை ராமன் இவ்வழி மனம் போக அவ்வழி அவர் சொர்க்கத்துக்கு நடந்தார் என்பது சரித்திரம் இருந்தாலும் என் தந்தையினுடைய தேசம் இதற்காக சொல்லுகின்றேன் ராமனுக்கு பெருமையே தான் தசரதனுக்கு பிள்ளை என்பதாகத்தான் அவன் கருதி இருந்தான் சீதையிடத்திலே தானே தெரிவிக்கிறார் உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் நீ ரொம்பவும் பிடித்தமான பெண் என் மனைவி காரணம் என்ன தெரியுமோ என் தமப்பனார் பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்திருக்கிறபடியினாலே உன்னிடத்திலே அன்பு என்ன தந்தை இடத்துல அவ்வளவு அன்பு ராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகன் இது இன்னைக்கும் போற்றுகிறோம் சத்திரிய குலத்திலே திருவவதாரம் பண்ணினான் குலசேகராழ்வார் சத்திரிய குலத்திலேயே தாமும் பிறந்தான் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் என்று தமைக்காமே அறிமுகம் செய்து கொள்ளுகிறாரே ஆக சத்திரிய குலத்திலே பிறந்ததாலே ராமனோடே ஒரு சம்பந்தம் அடுத்தது ராமன் பிறந்தது புனர்வசு நட்சத்திரத்திலே நம்முடைய ஆழ்வாருடைய அவதாரமும் மாசி புனர்பூதம் என்று இன்னைக்கெல்லாம் கொண்டாடுகிறோம் மனவாரமாமிகள் எழுதுகிறார் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் ಅದನ್ನು ಸ್ವಾಮಿ எல்லாம் கெட்டவர்கள் கொண்டாடுவதற்காக அதன குலசேகர ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தை மட்டும் நீர் குறிப்பிடுதல் பொழுது நல்லவர்கள் கொண்டாடும் நாள் எதற்காக எழுதுகிறீர் இந்த இடத்துல பெரியவர்கள் அற்புதமான வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் நல்லவர்கள் என்னால் ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்பது அர்த்தம் ஏ கண்டலக்ன துறதி நளினாட்சமாலாः ये बाहुमूलपरिचिह्नित शङ्खचक्राः ये वा ललाटपटलेन तदूर्ध्वपुण्ड्राः ते வைஷ்ணவாக புவனமாசு பவித்ரயந்தி என்று நம்மை பற்றியெல்லாம் சாஸ்திரங்கள் உத்கோஷிக்கின்றன சாஸ்திரங்கள் ரொம்ப அழகான விஷயங்களை எடுத்துரைக்கின்றன ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்பவர்கள் ரொம்ப அழகான திருமணித்தாவளங்களை தாங்களும் அணிந்து கொண்டு பாகுக்களிலே சங்கச்சக்கர லாஞ்சனங்களை தாங்களும் ஸ்வீகரித்துக் கொண்டு ரொம்ப அழகான திருமண்காப்போடே நின்றிக் இந்த உலகத்தையே பரிசுத்தப்படுத்துவதற்காக அவதரித்திருப்பவர்கள் என்று நம்மை பற்றி சாஸ்திரங்களிலே பிரமாணம் பல உண்டு எல்லாம் பிறப்பல்ல அவதாரங்கள் என்று சாஸ்திரங்களாலே கொண்டாடப்படுகிறோம் இது சிவைஷ்ணவர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட இயக்கம் அந்த திகைத்தவர்களை பற்றி குலசேகர பெருமாள் காலத்திலே சில பேர் அவரிடத்திலே அவதூறு சொல்ல ஸ்ரீவைஷ்ணவர்களை பற்றி குறை சொல்ல வெகுந்தெழுந்தார் குலசேகர ஆழ்வார் எனமோ பெருமானுடைய திருவாராதனத்திலே அவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிற ஒரு திருவாபரணம் தொலைந்து போனது என்பதற்காக அரண்மனையிலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடமாட்டம் அதிகம் என்பதற்காக அதை திருடினவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்பதை நான் ஒப்பமாட்டேன் மாட்டேன் பெருமாள் பெருமான் தெரிவித்தார் இருந்தாலும் அமைச்சர்கள் விடாப்பிடியாக கோள் சொன்னார்கள் இல்லை இல்லை ஸ்ரீ வைஷ்ணவர்களை தவிர வேறு யாரும் இந்த பக்கம் வருவதே கிடையாது அரசை நீர் கூட நாங்கள் எல்லாம் வருவதற்கும் போவதற்கும் ஏனென ஒரு எல்லை வைத்திருக்கிறீர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இந்த அரண்மனையில எந்த எல்லையும் கிடையாது எல்லா இடத்திலும் போகிறார்கள் ஒரு நகை திருட்டு போயிருக்கிறதுனால் காரணம் அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களாகத்தான் இருக்கக்கூடும் உடனே ஆழ்வார் தெரிவித்தார் இதை கேட்டு என் நெஞ்சு பொறுப்பதில்லை இருந்தாலும் இதை பொழுதே நான் என்னிடம் தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டத்திலே இருக்கிறேன் என் மனசு சத்தியம் பண்ணி சொல்லும் நிச்சயமாக சீவைத்தவர்கள் அடுத்தவர் பொருள்களுக்கு ஆசைப்படுபவர்கள் அல்ல பிறர்களுக்கும் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே என் மாமர்கள் தம்மை பற்றி சொல்லிக் கொண்டது தன் ஒருத்தருக்காக வந்தது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேருக்காகவும் தானே பகதி மகிழாமாத்தியாக வேதாந்த தேசிகனும் எதிராக சப்ததியிலே தாமும் காட்சி கொடுக்கிறார் எத்தனையோ தேவதைகளெல்லாம் தங்கள் மனைவியை விட்டுக் கொடுப்பதே கிடையாது விசாரம் பண்ணுகிறார் தேசிகன் என் பிரம்மா என்று எடுத்துக்கொண்டால் நான்முக கடவுள் என அவருக்கு பெயர் நான்கு முகத்திலேயே நாலு நாக்கு ஒருத்தர் நன்கு பேச தெரிந்தவர் நல்ல வித்தியைகளை எல்லாம் கிரகணம் பண்ணி இருக்கிறார் என்றால் அவர் நாளிலே சரஸ்வதி குடியிருக்கிறாள் இது லோகத்திலே நாமே சொல்லுகிறோம் ஒருத்தர் அழகாக இனிமையாக பேசினாலும் நல்ல வித்தியைகளை அவர் தன்னிடத்திலே கொண்டிருந்தாலும் அவர் நாளிலே சரஸ்வதி வசிக்கிறாள் என்று நாம் சொல்லுகிறோம் தேசிகன் விசாரித்தார் நான்கு பற்களவுள் பெண் பெற்றல் பிரம்மாவுக்கு பெண் பெற்று ரொம்ப அதிகம் ஒரு நாட்டிலே நாலு நாக்கு நாலு நாட்டில நல்ல வேதங்களை எல்லாம் கொண்டிருக்கிறார் நான்கு நாவினிலேயும் சரஸ்வதி தேவி உரைகிறாள் சரஸ்வதி தேவி சாட்சாத்தின் பத்னி பத்னியை ஒரு பொழுதும் விடாதவராகத்தான் இருக்கிறார் பெண் பெற்றல் அவரை தள்ளிவிடுவோம் சரி அடுத்தது பரமசிவனார் எப்படி என்று பார்த்தால் பிரம்மாதி தேவர் இவர் தன் சரீரத்திலே பாதியை பார்வதிக்கு கொடுத்து அர்த்தநாதி என்று பெயர் பெற்றவர் அவரும் வழிதான் உடனே நாம் போய் பக்கத்தில் இருக்கின்றோம் என்ன இருந்தாலும் நம் தெய்வத்துக்கு இருக்கிற பெருமை வருமா மத்திய விரிந்த கிரிசம் பிரதமாவதாரமாக என்று பராசர பட்டர் பொருத்துகிறார் விரிஞ்சல் அதாவது பிரம்மாவுக்கும் பரமசிவனாருக்கும் இடையிலே மகாவிஷ்ணு என்கிற அவதாரம் பெருமானாரே எடுக்கப்பட்டது முதல் அவதாரம் அது என்ன ஆச்சாரியர்கள் தான் போத்துகிறார்கள் நமக்கு நம் தெய்வத்தினிடத்தை அலாதிப்பிரியம் நாம் போய் நிலத்திலே பேசுகிறோம் சுவாமி நம் தெய்வத்துக்கு இருக்கிற பெருமை இன்னொருத்தருக்கு கிடையாது பெண் பெற்று என்னால் என்னவென்றே தெரியாது அதற்கு தேசிகன் பதில் வைக்கிறார் மற்ற தெய்வங்களே தேவலாம் நம் தெய்வத்தை பத்தி பேசவே பேசாது ததபி பரமம் தத்துவம் கோபீஜனத்திய வசம் இது கோபீஜனங்களுக்கு மொத்தமாக தன்னை கொடுத்து விட்டது கோபீஜன வந்தவன் என்றுதானே எம்பெருமானிக்கு திருநாமம் அவ கோபிகைகளுக்கு தன்னையே கொடுத்து விட்டவன் எம்பெருமான் மும்மூர்த்திகளும் சுத்தர்கள் அல்ல அத்தனை பேரும் கண்பித்தவர்கள் தான் பின்பு யார்தான் கற்பித்ததில்லை மகன அதனை நகலியந்தே யதீஸ்வர சமுதயாக வேதாந்ததேசன் எழுதி வைத்தார் ஸ்ரீ வைஷ்ணவர்களை தவிர வேறொருத்தருக்கும் இந்த உயர்ந்த குணம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது நம்முடைய பரமாரமாமர்கள் எதிராக வம்சத்திலே சாதிக்கிறார் ஸ்ரீமாதவாங்கரி ஜலஜத்பய நித்திய சேவா பிரேமாவிலாசய பராங்குஷ பாதமுக்கம் காமாதிரோசகரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் தன்னுடைய திருவடிகளை சார்ந்தவர்களுடைய காமாதி குணங்களை எல்லாம் அறுத்தெடுக்கிறவர் ராமானுஜர் தீய குணங்களை எல்லாம் போக்கிக் கொடுக்கிறார் இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கே இருக்கிற தனிப்பட்ட பெருமை இது எதற்கும் ஆசைப்படுவதென்பதே கிடையாது முனியார் உயரங்கள் முன்னிலும் இன்பங்கள் முத்திடலும் கனியாறு மனம் ரொம்ப அளவத்த சந்தோஷ சமூகங்களாலே அழிக்கப்பட்டாலும் அதற்கென்று துள்ளி குதிப்பது என்பது கிடையாது இறையோ வருஷதாராதி ஸ்ரீபாகத்திலே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் என்னதான் ரொம்ப பெரிய மழை அடித்தாலும் மலை கொஞ்சமேனும் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்குமோ அது தான் பாட்டுல இருந்து கொண்டு தன் வேலையை பார்க்கும் அதே போலத்தான் ஞானிகள் எத்தனை தான் கட்டங்கள் தங்களுக்கு வந்தாலும் அதற்கென்ன அசைந்து போவதில்லை துவழ்ந்து போவதில்லை சந்தோஷத்தாலே ஆனந்த கூத்தாடுவது என்பதும் கிடையாது துன்பத்தாலே உமண்டு போவது என்பதும் கிடையாது இதெல்லாம் திவைஷ்ணவர்கள் சென்றிருக்கிற தனிப்பட்ட இயக்கம் குலசேகராஜா தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட திவைஷ்ணவர்கள் போய் போய் ஒரு நகைக்காக அதுவும் பெருமான் தான் அணிந்து கொள்ளுகிற சாத்திக் கொள்ளுகிற நகை மேலே ஆதரிப்பதென்பதே முடியாது நான் வேண்டுமானால் குடப்பாம்பில் கையிட்டு சத்தியம் பள்ளி சொல்லுகிறேன் நிச்சயமாக திவைஷ்ணவர்கள் திருடர்கள் அல்ல எது நம் பொருட்டு அன்னைக்கு வாதிட்டார் பாம்பை புறத்திலிட்டு தம் கைவிட்டுத்தான் அன்னைக்கு நிர்ணயம் பண்ணினார் சீவைத்தவர்கள் சுத்தர்கள் என்பதை அன்னைக்கு நிரூபித்தார் அல்லவா எனவேதான் அவமானவர்கள் எழுதி எழுந்துவிட்டார் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் நம்மிடத்துல அளவத்த அன்புடையவராய் இருக்கிறபடியினால் தானே அந்த காரியத்திலே தானும் இழிந்தார் ஆக நாமெல்லாம் சுத்தர்கள் சீவைத்தவர்கள் பரிசுத்தர்கள் என்பதை நிலைநாட்டுவதிலே ரொம்பவும் சமர்த்தராய் அதில் ரொம்பவும் ஈடுபாடு உடையவராகத்தாமும் திகழ்ந்தார் இந்த பெருமை அவருக்கு தனிப்பட்ட ஏற்றமாக அமைந்திருக்கிறது அவை எல்லாருக்கும் ராமன் எப்படி பிடித்தமானவனாக இருக்கிறானோ அதே போலத்தான் குலசேகராழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே தொழத்தக்கவராய் விரும்பத்தக்கவராய் அமைந்திருக்கிறார் ராமன் பிறந்த புனர்வது நட்சத்திரத்திலே திருவவதாரம் ராமன் பிறந்த சத்திரிய குலத்திலே திருவவதாரம் இது ரெண்டும் ராமனோட அவருக்கு இருக்கிற தொடர்பை நமக்கு காட்டிக் கொடுக்கும் சரி லக்மணனோட இருக்கிற உயர்ந்த பண்பு அது இவரிடத்துல இருப்பதை நாம் பார்க்க வேண்டாமோ லக்மணன் மொத்தத்தையும் துறந்து ராமன் பின்னோடே நடந்தவன் பூர்வஜத்யாமி யாத்திரார்த்தே திருமசீரை அலங்கிருதவா என்று வால்மீகி பகவான் தமிழக ஸ்ரீராமாயணத்திலே எழுதி வைத்திருக்கிறார் ராமனுக்கு முன்பே மரபுரி தரித்துக் கொண்டு லக்ஷ்மணன் தயாராக நின்றானாம் அந்த இடத்துல லக்ஷ்மணனை பற்றி சொல்லுகிறார் சௌமித்ரேகே மித்ரநந்தனா பூர்வசக்தி யாத்திராவே திருமதீரை அலங்கிருத்தா தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுப்பவனான லக்ஷ்மணன் ராமன் பின்னோடே வனம் போக வேண்டும் என்கிற ஆசையோடே ராமனுக்கு முன்பேயே மரபுரி தரித்துக் கொண்டு நின்றான் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் அதெல்லாம் நண்பர்களுக்கெல்லாம் ஆனந்தம் கொடுக்கிறவன் என்னால் என்ன அர்த்தம் இதற்கு நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால் குலசேகர பெருமாளுடைய பாசுரத்தை தான் கொள்ள வேண்டும் சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்காணம் சென்றான் என்று தானே தெரிவிக்கிறார் தொல்காணம் அடைந்தான் சுத்தமெல்லாம் பின்தொடர்ந்தது எல்லாரும் ராமனுக்கு பின்னோடே வந்தார்கள் அடியனுக்கு சந்தேகம் ஓ குலசேகர ராமாயணமே தெரியாத தெரியாது போல் இருக்கிறது பின்னாடி போனது சீதையும் லக்ஷ்மணனும் மட்டும்தானே இவரனும் எல்லாருமே போனார்கள் என்று எழுதி வைத்தாரே அதெல்லாம் போனவர்களை எல்லாம் வந்தித்து விட்டு ராமன் மேலே நடந்து விட்டான் என்பது சரித்திரம் எல்லாம் திரும்பவும் அயோத்திக்குத்தானே வந்தார்கள் இவரென்னவோ வனம் போய் ராவணவதம் எல்லாம் முடிகிற வரைக்கும் சுத்தமெல்லாம் கூட இருந்தது என்று சொல்லுகிறாரே ஆழ்வார் காலச்சேமம் சரியாக பண்ணவில்லை ஸ்ரீராமாயணத்தை சரிவர கேட்கவில்லையோ என்று நமக்கு சந்தேகம் வந்துச்சு ஆழ்வார் அறிந்திருக்கிற ராமாயணம் ராமனுக்கே தெரியாது அதுதானே உண்மை அத்தனை அவர் நன்கு தெரிந்து வைத்திருந்தார் சுத்தமெல்லாம் பின்தொடர கொள்காணம் அடைந்தவனை இதற்கு என்ன அர்த்தம் சௌமித்ரே மித்ரநந்தனா ஊருடைய அத்தனை பேருக்கு ராமன் பின்னோட நடக்க வேண்டும் என்ற ஆசையா நம்முடைய ராமன் காட்டுக்கு போகிறார் கூட நாம் போய் நடக்க வேண்டாமோ வேண்டிய தொண்டத்தனையும் செய்ய வேண்டாமோ பிறந்தனுடைய பிரயோஜனமே அதுதானே நாம் இருக்கிறோம் என்கிற நினைவு நமக்கு வர வேண்டுமானால் பெருமாளுக்கு தொண்டு செய்தால்தான் அது கிட்டும் இல்லை என்றால் பிணத்துக்குத்தானே நாம் சமமாக கருதப்படுவோம் தாசபூதாக சுதத்தருவேகி ஆத்மான பரமாத்மனா எல்லா ஆத்மாக்களும் இயற்கையாகவே தெய்வத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் செய்தே தீர வேண்டும் கூட நடக்க வேண்டும் என எல்லாம் ஆசைப்பட்டார்கள் இருந்தாலும் சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை போக விடவில்லை இன்னும் சில பேருக்கு போனாலும் ராமன் தடுத்து விடுவான் பின்னே வர அனுமதிக்க போவதே கிடையாது ராமகைங்கரியம் போகிறதே என்று எல்லாரும் வருந்தினார்கள் ஆனால் லக்ஷ்மணன் கூட போவதை ஒருத்தர் பார்த்து உறக்க கட்டினார் நண்பர்களே நீங்கள் எல்லாம் அஞ்ச வேண்டாம் கூட இலக்குவன் போகிறான் நமக்கு கவலையே கிடையாது நாம் எல்லாம் கூட போனால் என்னென்ன தொந்தர்கள் எல்லாம் செய்வோமோ அது அத்தனை லக்ஷ்மணன் தான் ஒருத்தனையும் செய்து விடுவான் லக்ஷ்மணன் நடந்தால் நாம் நடந்ததாகத்தான் அர்த்தம் எனவே நண்பர்களுக்கெல்லாம் இதுதானே ஆனந்தம் ராமகைங்கரியம் பண்ண வேண்டும் என்று பாதித்தார்கள் அது முடியவில்லை சரி நாம் போனால் என்னென்ன பண்ணுவோமோ அது அத்தனையும் லக்ஷ்மணன் பண்ண போகிறான் எனவே அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது எனவேதான் குலசேகர எழுதி வைத்தார் சுத்தம் நாம் பின்தொடர இப்படி எல்லாரும் தான் என்னென்ன தொண்டெல்லாம் பண்ணுவார்களோ அதனை இலக்குவன் தான் ஒருவனே பண்ணினான் சுத்தம் என்று சொன்னதே இலக்குவனைத்தான் அத்தனை விதமான கைங்கரியங்களை பெருமானுக்கு பார்த்து பார்த்துத்தான் செய்தான் என்பது சரித்திரம் அழ்வார் தெரிவிக்கிறார் அரசை எல்லால் அரசாக வேண்டேன் மத்தரசுதானே அடிகமந்தான் அடியமந்தான் முடிவு முடியமந்தான் என்ற பெருமான் தான் முடிசூட்டித்தான் பட்டாபிஷேக கோலத்திலே தேவசாதிக்கிற எப்பெருமானுக்கு என்னென்ன குத்தேவர்கள் நாம் செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் நாம் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அதை காட்டிலும் பெரிய ராஜ்யம் இன்னொன்று நமக்கு உண்டா ஆக அடிசூடும் அறத்திலே என்னைக்கும் பட்டாபிஷித்தனாக தான் இருக்க வேண்டும் என்று தம்முடைய பாதிப்பை தாமும் வெளியிட்டார் வாஸ்தவத்திலே தம்முடைய ராஜ்யத்தை எல்லாம் விட்டு பெருமான் கைங்கரியத்துக்கென்னே நடந்தார் இன்னைக்கு தானே பெரிய அரசியல் மாற்றம் எல்லாம் நடந்திருக்கிறது இன்னைக்கு ரொம்ப விசேஷம் இந்த சரித்திரத்தை நாம் பேசுவதும் கேட்பதும் ரொம்ப விசேஷம் யார் வந்தாலும் என்ன சொல்லுகிறார்கள் மக்களுக்கு உழைப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு தெரியவே தெரியாது சரி மக்களுக்கு உழைப்பதே உங்கள் நோக்கம் என்னால் முதல் தூக்கி எறியப்பட்டதுன்னா அடுத்த முறை தூக்கி எறிய போவதுன்னா இதெல்லாம் ஏன் நடக்கிறது இதெல்லாம் நமக்கு புரியாது குலசேகராக ரொம்ப அழகான ராஜ்ய பரிபாலனம் தான் தானும் பண்ணினார் யாருக்கு எந்த அவர் வைத்ததென்பதே கிடையாது இருந்தாலும் இதிலே ஆசையை துறந்து ராஜ்யம் என்பது ரொம்ப பெரிய வியாதி ராஜ்யம் நாம மகாவியாதி அசிகித்தையோ விநாசனகா என்று சொல்லுவார்கள் சில வியாதியெல்லாம் மருந்தே கிடையாதுன்னு ஆங்காங்கே பார்க்கிறோமே அதுல தலையான வியாதி என்பது ராஜ்யம் அது ஒரு மொழி கிரீடம் அதுதான் வாஸ்தவம் ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப சகஜமாக அவர்கள் அதையோட காத்திருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் ராஜ்ய பரிபாலனம் என்பது சுலபம் இல்லை ஆழ்வார் தெரிவிக்கிறார் எனக்கு பரம்பரா பிராப்தமாக வந்திருக்கிற ராஜ்யம் ஆனால் இதுல எனக்கு ஆசையே கிடையாது இதிலே கட்டுப்போம் நான் ஆசைப்படுவது பெருமானுக்கு தொண்டு செய்யத்தான் இது எப்படி எவ்வராஜ்ய பட்டாபிஷேகத்தை துறந்து ராமன் பின்னோடே லக்ஷ்மணன் நடந்தானோ அதே போலத்தானே கைக்கரியத்துக்காகவே தாமும் மேலே வாழ்ந்தார் இதை வைத்து பார்த்தால் லக்ஷ்மணனோடே சாமியம் அடுத்தது பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி உயர்ந்தான் பரதன் பாரதத்திற்கு ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு பாதுகா பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணினார் அடிசூடும் அரசு என்று தானே தெரிவிக்கிறார் இவர் அதேதான் விரும்பினார் ஆக பரதாழ்வானோட இவருக்கு ஒரு ஒப்புமை சொல்ல போகும் சத்ருகுணாழ்வான் தெரிவிக்கிறார் எனக்கு பாகவத கைங்கரியத்திலே தான் ரொம்ப ஈடுபாடு ராமனை நான் ஏறெடுத்தும் பார்ப்பதும்பதே கிடையாது ராமபக்தி என்கிற பாப்பத்தை நான் பண்ணுவதே இல்லை எனது முயற்சிதான் பாஞ்சராத்திர ஆரம்ப உபதேசங்களாகட்டும் நம்முடைய குடிசைகளாகட்டும் எல்லா இடத்துலையும் ஸ்ரீராம நவமி எல்லாம் கொண்டாடி முடித்திருக்கிறோம் இன்னைக்கு உபன்யாசத்துல இருந்து ராமபக்தியை பாபம் என்று சொன்னால் நேற்று மனிதர்கள்லாம் வியர்த்தமா என்னால் சத்ருக்னன் கணக்குப்படி வியர்த்தம்தான் அவன் பரதனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதிலே தான் என்னைக்கும் உற்சாகிதனாக இருக்கிறானே ஒழிய ராமனை ஏறெடுத்தும் பார்த்தது கிடையாது பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிண ரூபௌதாரிய உடை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் ராமன் ஆடவர்களை கூட மயக்கி விடுவர் என்னை நிமிர்ந்து பார்த்தாலே பயமா ஓஹோ ராமனை நிமிர்ந்து பார்த்தால் பரதாண்ணா கைங்கரியத்தை பின்பு யார் பண்ணுவது அவருக்கு வெந்நீர் போட வேண்டும் துணிகள் எல்லாம் துவைத்து கொடுக்க வேண்டும் இந்த கைங்கரியத்தை எல்லாம் வேறு யார் பண்ண முடியும் எனவே ராமன் வந்தாலே வெறுட்ட முகத்தை திருப்பிக் கொண்டு வேகமாக நடக்கிற வழக்கம் சத்ருகுணனுக்கு உண்டு பாகவத கைங்கரியத்தில் அவ்வளவு ஈடுபாடு தான் கொண்டிருந்தான் அதே தான் குருசேகர பெருமாளும் வேண்டினார் நாம் எல்லாம் வாசலுக்கு கோலங்கள் எல்லாம் போடுகிறோம் பெருமான் புறப்பாடு என்று வருகிறதுனால் நம் வீட்டு பெண்மணிகள் எல்லாம் வாசலில் இருக்க கோலங்கள் தான் போடுவார்கள் காலை மாலை கோலம் போடுகிற வழக்கம் எல்லாம் வைத்திருக்கிறோம் இதற்கு பல்வகையான காரணங்கள் எல்லாம் உண்டு சிலர் சொன்னார்கள் இந்த குருதி காக்கை செடிக்கெல்லாம் ஏதேனும் காலையிலே தானம் பண்ண வேண்டும் என்பது சாஸ்திரத்தினுடைய கட்டளை சரி கோலம் போடுகிற முகத்தாலே வீட்டுக்கு அது மங்களமாகவும் ஆகிறது கூட கூட தானம் பண்ணதாகவும் ஆகும் சிவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எதற்காக கோலம் போடப்படுகிறது தெரியுமா அந்த அப்பத்தையே குலசேகர பெருமாள் குலசேகர ஆழ்வார் தான் நமக்கு காட்டி கொடுக்கிறார் சேதத்தை சொந்தது சேவடி தெளிஞ்சேரன் எண்ணிக்கணிவனே என்று பெருமாள் மொழியிலே பார்க்கிறோம் சிறந்த துறையில ரொம்ப கோலம் கூடுதல் என்றால் பல பெண்மணிகள் கோயிலே படுகாடாக தாங்களும் கிடப்பார்கள் நித்தியமும் கையில் அதற்கு உண்டான உபகரணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நன்கு மெழுகி நன்கு அலகிட்டு மேலே சுத்தம் பண்ணி கோலம் எல்லாம் போட்டு என் வீட்டு பெண்மணிகள் போடுகிற பொழுது கூட இந்த மார்கழி மாதம் வந்து சேர்ந்ததுனால் முந்தின நாள் ராத்திரியே குளம் போட ஆரம்பிப்பார்கள் காலையிலே போட வேண்டிய ஒரு காரியம் நமக்கு கொஞ்சம் அது மார்கழி மாதம் நல்ல குழு பின்மாலை வேலையில அவ்வளவு சீக்கிரத்துல எழுந்து கொள்ள முடியாது சரி பன்னெண்டு மணியோ ஒரு மணியோ கோலமெல்லாம் போட்டு வைத்து விடுவோம் என்று போட்டு விட்டு படுத்துக் கொள்ளுவார்கள் அதற்கு ரொம்ப பெரிய சீன பெருஞ்சுவரெல்லாம் கட்டுவார்கள் பெரிய பெரிய செங்கல் எல்லாம் கொண்டு வந்து அதை நாலாபுரத்துல ஆறும் படிக்க அதை நன்கு அரண் போட்டு பாதுகாத்து வைப்பவர்கள் அதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு முதுகெல்லாம் வளைத்து முதுகுவதை போக நானும் போட்டிருக்கிறேன் யாரும் விதித்து விடக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் நான் சொல்லுகிற பதில் குலசேகராய்வார் தெரிவிக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்களுக்கெல்லாம் வரவே இல்லையே கோலம் போடுவது எதற்காக தெரியுமோ கண்ணனீர் கொண்டு அரங்கன் திருமுத்தத்து சேரிசை கொண்டது சேவடி பெருமானை சேவிக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் ஆசை ஓடுவர்கள் ஓடுகிற காலத்துல கண்ணநீர் பெருகும் பெருக்காறு போலே ஓடுமாம் கண்களிலே இருந்து கண்ணீர் பெருகி அந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் கீழே சிந்தி சென்றால் போட்டிருக்கிற கோல பொடிகளோடு சேர்ந்து சேர்ந்து அது ஒரு தகதி போலே அந்த இடம் மாறிவிடும் கேட்கிறாள்தான் ஒரு திண்ணையிலே அமர்ந்து இருப்பார் எப்பொழுது பெற்றவர்கள்லாம் இந்த வழி நடப்பார்கள் அத்தனை பேரும் கண்ணநீர் பெருக ஓட வேண்டும் அந்த கண்ணீர் துளிகள் கீழே விழ வேண்டும் இந்த கோலம் போட்டிருக்கிற இடமே சேரும் சதவீதமாக மாறி போக வேண்டும் என்கிற பாரிப்போடே காத்திருப்பவர்கள் யாரேனும் ஸ்ரீரங்கத்திற்கு யாத்திரை என்ற ஒரு குழுவாக வந்து அழுது கொண்டே பெருமானை தரிசிக்க ஓடினால் இவர் திண்ணையில இருந்து எழுந்து ஓடிவிடுவது கீழே இருந்து ஒரு துயர் அந்த தகுதியில இருந்து நன்கு குழைத்து கையில எடுத்துக்கொண்டு தலை மேலே பூசிக்கொண்டு ஆனந்த கூத்தாழ்வர் ஆக தேரசை தொண்டர் சேவடி தெழுந்தேரு என் தென்னிக்கு அணிவனே ஒரு பெரிய ராஜகுலத்திலே பிறந்தவர் இந்த தேற்றை எடுத்து தன் தலையிலே பூசிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் என்னால் இதை அடியார்களிடத்திலே எந்த அளவுக்கு அவருக்கு அன்பு இருந்திருக்க வேண்டும் எம்பெருமானுடைய பக்தர்களிடத்தில் எவ்வளவு பிரீதி இருந்திருக்க வேண்டும் சத்ருகனுடைய நிலை என்ன இதனை கொண்டாடுவர்கள் மதுர கவிதை என்று போத்துவர்கள் ஆச்சாரியனே எல்லாம் என்றிருக்கிற நிலையாகட்டும் அவர் அடியார்களே எல்லாம் என்றிருக்கிற நிலையாகட்டும் இதெல்லாம் ரொம்ப உயர்ந்ததாக காட்டப்படுகிறது ஆக அவனும் பெருமாள் இவரும் பெருமாள் அவன் புனர்வசு நட்சத்திரத்திலே திருவுதலித்தார் இவரும் புனர்வசு நட்சத்திரத்திலே திருவுதலித்தார் லக்ஷ்மணனை போல பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற பாதிப்பு இவருக்கு இருந்தது யவராஜ்ய பட்டாபிஷேகத்தை துறந்து ராமன் பின்னோடே நடந்தான் தன் ராஜ்யத்தை எல்லாம் விட்டொழித்து குஷ்யத்தை எத்தனகரே ரங்க யாத்திரா தினே தினே தமகம் சிரசாமந்தே ராஜானம் குலசேகரம் இனி ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் வாரியர்களா அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டிருக்கிற அந்த கைங்கரியத்தையே சிரமம் கொண்டு செய்து வந்தார் பரதாழ்வானை போல அடிதூடும் அரசையே தானும் பாதித்தார் சத்ருக்னாழ்வானை போல சீவைஷ்ணவ சமிருத்தியை தானும் விரும்பினார் இப்படி பல படிகளாலே ஸ்ரீராமாயண கதாபாத்திரங்களோட அவருக்கு நெருங்கின தொடர்பு உண்டு நூற்றி ஐந்து பாசுரங்கள் கொண்டிருக்கிற அற்புத கிரந்தம் பெருமாள் திருமொழி என்கிற நூலினை நமக்காக கொடுத்தார் அல்ல இறுதிய சுடர்மணிகள் இணைக்கும் நெத்தி என்று தொடங்கி தானும் பாட ஆரம்பிக்கிறார் தென்னீர் பொன்னி திரைக்கையான் அடிவருட பள்ளிகளும் கருமணியை கட்டு கொண்டு என் எடுத்து கொள்ளும் கழுக்கு நாளே என்று பெருமானையே நினைத்து உருகுகிறார் என்னைக்கு வந்து நிற்கப் போகிறேன் பெருமானை என்னைக்கு சேவிக்கப் போகிறேன் காவிரி நன்கு தெளிந்த நீராக ஓடிக்கொண்டிருக்கிறது தென்னீர் பொன்னி கையான் அடிவருட பள்ளி கொள்ளும் உடனே நமக்கு ஒரு சந்தேகம் இதுனா ஆழ்வார்கள் பேசிட்டே பேசும் ஏக கண்டவர்கள் தானே ஒருத்தர் பேசினதுக்கு விரோதமாக இன்னொருத்தர் பேசுவது என்பதே கிடையாது கொள்கையாழ்வார் என்ன சொன்னாரோ அதே கருத்தைத்தான் திருமங்கமங்கனும் பிரதிபலிப்பார் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடே கிடையாது அப்படின்னு நினைத்துக் கொள்வதுண்டு ஏன் கருத்து வேறுபாடு இல்லை என்றால் அவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தர் இன்னொருத்தரோட சந்தித்தது கிடையாது சில ஆழ்வார்களை தவிர அப்படி சந்தித்திருந்தார்கள் ஒருவேளை மனப்பிணக்கு ஏற்பட்டிருக்குமோ என்னமோ ஆனால் அழிவார்களுக்கெல்லாம் மயர்வர மதினவன் பெருமானாலே அருளப்பட்டிருந்தது நமக்கெல்லாம் ஒருத்தரோட பேசினால் மனசு குழந்தை போகிறது ரொம்ப திருடமான சித்தத்தோட நடந்து போய் கொண்டிருப்போம் ஒருத்தர் எதிரிலே வந்து ஆடினார் என்னால் நம்முடைய எல்லாம் குலைந்தே போய்விடும் சரி வீட்டுக்கே போய் அமர்ந்து விடுவோம் என்று பயந்து கொண்டு போய் வீட்டிலே போய் உட்கார்ந்து விடுவோம் ரொம்ப பெரிய காரியத்தை சாதிக்க போகிறேன் என்று புறப்பட்டால் ஒருத்தரோட பேசினால் குழப்பமெல்லாம் வந்து சேரும் இது நம்முடைய அவசியம் நிலை அவர்கள் பேசினாலும் பகவத் குணானுபவம் தானே பண்ணுவார்கள் பக்தி பெருகுமே வெளிய குறையவே குறையாது ஒருத்தர் சொன்னதுக்கு மாற்று கருத்து இன்னொருத்தர் சொன்னதாக எந்த இடத்திலும் நாம் பார்க்கவே முடியாது இந்த ஒரு இடத்தை தவிர இந்த இடத்தை தெரிவிக்கிறார் தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவரிடம் பள்ளி கொள்ளும் ரொம்ப தெளிந்த நீரை உழைத்தான காவிரி குலசேகராழ்வார் சாதிக்கிறார் ஆனால் தொண்டரை ஆழ்வார் பாடுகிற பொழுது சொல்லுகிறார் தெளிவில்லா கலங்கல் நீர் சூழ் திருவரங்கம் அங்க இருக்கிற காவிரி எப்படி இருக்கிறது தெரியுமோ தெளிந்த நிலையிலே இல்லவே இல்லை ரொம்ப கலங்கினதாக இருக்கிறது காஞ்சி சுவாமி ரொம்ப அழகான ஒரு கட்டுரை நமக்கு இதன் பொருட்டு வழங்கி இருக்கிறார் அதிலே தெரிவிக்கிறார் யாரையும் ஒருத்தரை விசாரித்தாராம் அதனால் அந்த ஆழ்வார் நல்ல தெளிந்த நீர் என்று குலசேகர ஆழ்வார் பாடி இருக்கிறார் ஆழ்வார் ரொம்ப கலங்கின ஒரே காவிரியை பற்றி ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்களே இது எப்படி இதற்கு நான் என்ன பதில் சொல்லுவோம் அந்த ஆழ்வார் போய் சேவித்த பொழுது தெளிந்த நீராக இருந்தது இந்த ஆழ்வார் போய் சேவித்த பொழுது கொஞ்சம் கலங்கினதாக ஆற்றில் தலை மட்டுமே இன்னைக்கு நான் போய் செடித்தால் தெளிந்ததில்லை கலங்கிறதில்லை நீரே இல்லை அது இன்னைக்கு இருக்கிறது ஆக இதெல்லாம் கால மாற்றத்துக்கு கால பரிணாமமாக இந்த மாற்றம் எல்லாம் வந்துதானே தீரும் இது என்ன பெரிய ஆச்சரியம் என்ன நாமெல்லாம் கொஞ்சம் பின்வாங்கி விடுவோம் ஆசாரியர்கள் யோசிப்பார்கள் இதெல்லாம் ஒரு ஆழ்வார் இப்படி சொல்லி இருக்க மற்றொரு ஆழ்வார் அதே கருத்தை கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுல ஏதேனும் பொருள் பொதிந்திருக்க வேண்டும் ரெண்டு அழகான அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கின்றன தென்னீர் பொன்னி தெண்ணீர் பொன்னின்னா தெளிந்த நீரை உழைத்தான காவிரி என்பது அர்த்தம் கண்ணன் பெருமான் பிறந்தான் ஏக நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராந்தவ நிகேதனா நாகபத்யங்கம் திருஜ ஞாபகோ மதுராம் புரியும் என்பது புராண ஸ்லோகம் மேலான வைகுண்டத்தை விட்டு தான் சைமித்திருக்கிற ஆதிசேஷனை துறந்து எப்பெருமான் வடமதுரையிலே வந்து பிறந்தான் என்பது சரித்திரம் அந்த சமயத்திலே யமுனை முதலான நதிகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை புராணங்கள் நமக்கு விவரிக்கின்றன சந்த சந்தோஷ அதிகம் பிரசமம் கண்டமாறுதாக பிரசாதம் நின்னதாயாதா ஜாயமானே ஜனார்த்தனே ஜனார்த்தனன் பிறக்கிற காலத்திலே பத்துக்கள்லாம் ரொம்ப ஆனந்தத்தோட இருந்தார்கள் நல்ல அழகான காற்றெல்லாம் அடித்தது நீர் தெளிந்த நீராக நன்கு மெதுவாக பிரவகித்துக் கொண்டிருந்தது நீர் தெளிந்த நீராக யமுனையாறு விளங்கியது என்பது அர்த்தம் இப்பொழுது அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது குலசேகர ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு சேர ஏதேனும் விஷயம் நாமும் பார்க்க வேண்டும் அதற்காக இந்த பிரமாணத்தை எடுத்துக்கொண்டேன் ஆக கண்ணன பெருமான் பிறந்த காலத்திலே யமுனை தெளிந்த நீராக இருந்தது அதே போலத்தான் காவிரி தெளிந்த நீராக இருக்கிறதா என்ன காரணத்துக்காக தெரியுமோ ரங்கநாதன் வந்து இடையிலே சயனித்து விட்டான் பெருமான் எதற்காக படுத்திருக்கிறான் சம்சாரத்தை கிட்டி கிழங்கோடு சேர்த்து கொண்டு வைகுண்டம் போவேனே ஒழிய அதற்கு முன்னே நான் எழுந்து கொள்ளவே மாட்டேன் காவிரி புரிந்து கொண்ட ரொம்ப நாள் பிடிக்கும் பெருமானை நினைக்குமா போல என்னமோ ஒரு நாள் ரெண்டு நாள் சமாச்சாரம் இல்லை மீது என்னமோ இன்னைக்கு போய் வாக்குறுதி நாம கொடுத்து விட்டு வந்தோம் ஒரு மாதத்துல நமக்கு பதில் கிடைத்து விடும் என்பது போல அல்ல இது ரொம்ப சிரமம் நீ படுத்து கிடந்தாய்னா பல ஆண்டுகள் படுத்து கிடக்க வேண்டும் ஆனால் எனக்கு ஒரு ஆனந்தம் என் சமீபத்துல எப்பொழுதும் நீ இருப்பாய் அல்லவா நீ வைகுண்டத்துக்கு அவ்வளவு சீக்கிரத்துல புறப்பட்டு போகவே மாட்டாய் என் பக்கத்திலேயே இருப்பாய் ஆக கண்ணன் பிறந்த பொழுது யமுனை நீர் எப்படி தெளிந்த நீரோடையாகத்தானும் மாறித்தோ அதே போல ரங்கநாதனுடைய அவதாரத்தை பார்த்து காவிரிக்கு ரொம்ப ஆனந்தம் அரங்கன் நம் பக்கத்திலே வந்து இருக்க போகிறானே என்கிற ஆனந்தத்தாலே தெளிந்த நீராக இருக்கிறதா இது குலசேகர ஆழ்வாருடைய அனுபவத்துக்கு சேர பிரமாணம் சரி சொந்தத்துக்குரிய ஆழ்வார் பாடினது தவறோ அடுத்தது அவரிடம் தெளிவில்லா கலங்கல் நீர் என்று பாடியிருக்கிறாரே அதற்கு காஞ்சி பிரதிவாரங்கரம் சுவாமி பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவ ஸ்தோத்திரத்திலே இருந்து பிரபலமான ஒரு பிரமாணத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் பொதுவாக நதிகள் எல்லாம் சமுத்திரத்தினுடைய மனைவிகள் என்று பார்க்கப்படும் எல்லா நதியும் போய் சமுத்திரத்திலே தானே சங்கமிக்கின்றன ஆக சமுத்திரம் என்பது சமுத்திரராஜன் என்பவன் நதிகளுக்கெல்லாம் தான் கணவனாக இருக்கிறான் பிராட்டி சமுத்திரத்திலே இருந்து வந்தவள் எனவேதான அலைமகள் என்ற பெயரை அவளுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம் ஆக சமுத்திரத்திலே இருந்து வந்தவள் க்ஷீரோத்பவை என இன்னைக்கு நாமும் போத்துகிறோம் இந்த காவிரி தாய்க்கு மனசிலே என்னமாம் நம்முடைய பெண் யார் ஸ்ரீ நம்முடைய பெண் கணவர் சமுத்திரராஜனுக்கு மகள் என்றால் தனக்கும் மகள் தானே நம்முடைய மகளை நல்ல இடத்திலே நாமும் மனம் செய்து வைத்திருக்கிறோம் ஸ்ரீரங்கநாதனுக்கு மனைவியாக நாமும் கொடுத்திருக்கிறோம் பிராட்டியால் தான் பெருமானுக்கு பெருமை என்பதிலே சந்தேகமே கிடையாது பராசரபட்டர் ரொம்ப அழகாக எழுதிவிட்டார் லோகத்திலே கவிகள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக கவனம் பண்ணுவார்கள் விசேஷமான பாடல்கள் எல்லாம் எழுதுவார்கள் பூக்களை பற்றி பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் எல்லாம் உண்டு ஒரு பூக்கு எதனாலே பெருமை என்றால் அதனுடைய மனத்தாலே பெருமை இருக்கக்கூடும் பராசர பட்டர் எழுதுகிறார் ஒரு ஒரு பூவுக்கும் மனத்தாலே பெருமை ஸ்ரீரங்கநாதனுக்கு பிராட்டியாலே பெருமை பூவினுடைய ஸ்தானத்திலே ரங்கநாதனை வைத்துக் கொள்ளுங்கள் மனத்தினுடைய ஸ்தானத்திலே தாயாரை வைத்துக் கொள்ளுங்கள் தாயாராலே பெருமானுக்கு பெருமை என்பது சரி இதுவரைக்கும் ஒரு கவியும் மனத்துக்கு எதாலே பெருமை என்று சொன்னதே கிடையாது மனத்தாலே பூவுக்கு பெருமை சொல்லிவிட முடியும் மனத்திற்கு எதனாலே பெருமை தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதே போலத்தான் ஸ்ரீமகாலட்சுமிக்கு யாராலே பெருமை என்று நம்மாலே சொல்லவே முடியாது எப்பொழுதும் பெருமை பொருந்து இருப்பவள் ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்முதே திருவோடே கூடியிருந்தால் தான் தேவன் தேவனாகிறான் என்று வேதமே ஓதி இருக்கிறது என்னால் இது அவளுக்கு இருக்கிற தனிப்பட்ட ஏக்கம் இருந்தாலும் காவிரி தாய் யோசிப்படாம் ஒரு நல்ல இடத்துல நம்முடைய கண்ணை கொடுத்திருக்கிறோம் விசேஷமாக சீர்சனத்தை எல்லாம் பண்ண வேண்டாமா இதனெல்லாம் விசேஷமாக கொடுக்க வேண்டும் ஒரு சாதாரண வரம் என்னாலே கொடுப்பதில் ஏதேனும் ஒன்று இரண்டு குறைத்து விட்டது என்றால் அபாரமான கோபம் வருவதை லோகத்திலே பார்க்கிறோம் ராஜாதிராஜ சர்வேசாம் என்று ரொம்ப பெரிய வரம் எம்பெருமான் கவிங்குஸ்வத்தியா என்று போக்கப்படுகிற பெருமை அவனுக்கு உண்டு எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற வரனாகத்தானும் திகழ்கிறான் காஞ்சி சுவாமி அடிக்கடி எழுதுவர் ஒரு பெண்ணினிடத்திலே போய் உனக்கு எப்படிப்பட்ட வரம் வேண்டும் என்று கேட்டால் ரொம்ப அழகான பிள்ளை வேண்டும் என்று அவள் சொல்லுவள் அவள் தாய் தாயாரிடத்திலே போய் நாம் விசாரித்தோம் என்று சொன்னால் அழகென்னப்பட்ட முன்னேற்றமே இருக்கட்டும் நல்ல காசு பணம் இருக்கிறவராக இருந்தால் போதும் என்று தாய் சொல்லுவள் அந்த அப்பாவின் இடத்துல போய் கேட்டோம் என்றால் காசு நிச்சயம் அது என்னைக்குமே ஸ்திரம் கிடையாது நன்கு படித்தவராக அவர் இருக்க வேண்டும் புத்தார் உறவினர்களிடத்தில் போய் கேட்டோம் என்றால் நல்ல குலம் சொல்லிக் கொள்ளுகிற குலமாக இருக்க வேண்டும் அந்த ஆசை அவர்களுடையதாக இருக்கும் ஊர் மக்களிடத்திலே போய் கேட்டோம் என்றால் அழகை பற்றி கவலை இல்லை செல்வத்தை பற்றி எங்களுக்கு எந்த கொடுத்தல் வாங்கலும் இல்லை அதற்கு மேலே அவர் படித்தால் என்ன படிக்காமல் போனால் என்ன குலத்தை பற்றி எங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இல்லை ஒரு நாள் நல்ல சாப்பாடு பண்ணிட்டு போனோம் என்றால் விசேஷமான சதியாராதனம் நடக்க வேண்டும் நன்கு குதிக்க வேண்டும் இது உபராருடைய ஆசை அவ ஒரு பெண்ணினுடைய கல்யாணத்துக்கு வந்ததென்னால் ஐவகையான கருத்துக்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம் காஞ்சி பிரகாசங்கரம் சுவாமி எழுதினார் இந்த அஞ்சும் சேர்ந்த வரம் லோகத்திலே கிடைப்பதென்பதே கிடையாது ஒரே இடத்துல உண்டு பரமனை கல்யாணம் செய்து கொண்டால் ஐந்தும் கிட்டும் என்று எழுதி வைத்தார் எனவேதான் ஆண்டாளுக்கு அவ்வளவு ஆசை கன்யா வரைய ரூபம் பெருமாண்டத்துல அழகுக்கு குறையே கிடையாது என்னரங்கர் தென்னமுதல் குழலழகர் வாயழகர் பொக்கோழி எழுகமலர் பூவழகர் என்னெல்லாம் ஆண்டாள் தானே பாடி வைத்திருக்கிறார் கஸ்தூரி திருநாமம் அணிந்த வயதோட பெருமான் செல்ல சாதிக்கிறார் ஒரு ஒரு சிவதேசத்துல எம்பெருமான் ஒரு ஒரு அழகு அடியத்தை திருத்தாப்பனார் ஒரு வியாகம் ஒரு கட்டுரை எழுதினார் காஞ்சி தேவபெருமாளை பற்றின கட்டுரை அதை கடைசியிலே தெரிவித்தார் ஆண்டாள் வந்து வணங்கி வணங்கியிருந்தாள் என்று சொன்னால் ஸ்ரீரங்கநாதனை மறந்திருப்பள் தேவபெருமாளை சதியாக வேண்டும் என்று வேண்டியிருப்பள் கடைசியில் அதை முடித்திருந்தார் அப்ப ஒரு ஒரு திவ்யத்துல எம்பெருமான் ஒரு ஒரு விதமான அழகோடு தானும் நிவசாதிக்கிறான் ஆக அழகிலே திறந்தவன் அவன் அழியா அழகன் அச்சோ ஒருவர் அழகியவனா என்ன அழிவார் பாடுகிறாரு ஆக அழகு அவனிடத்திலே உண்டு அம்மா ஆசைப்படுகிற செல்வம் பொங்கோலும் சூழ்ந்த புவனையும் விண்டுலகம் அங்காதும் சோறாமே ஆழ்கின்ற வெங்கருமான் செல்வத்துக்கும் குறை என்பதே கிடையாது அப்பா ஆசைப்படுகிற படிப்பு கலைகளும் வேதமும் நிதிநூறும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற நிலங்களும் மாணவருக்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்தான் எம்பெருமான் காரணிகனான சர்வேஸ்வரன் அருகிலாமிசர் உணர்கண்டன் சுடர் விளக்கேற்றி கிழங்கிருள் நீங்கி மேலிருந்த நந்தா வேத கண்டு நல்ல முந்தியலும் விவேகிக்கு வரையாக இருந்த துறக்கமை விளக்கில் கொடுக்கிற பிரதீபமான கலைகள் நீர்மையினால் அருள் செய்வான் நாயனால் அருள் செய்தார் அவை எல்லா விதமான படிப்பும் பெருமாநிலத்திலே உண்டு அதற்கு நிலைக்கட்டி நல்ல குலம் உண்டா என்றால் நமக்கே குலம் தரும் செல்வம் தந்திடும் என உயர்ந்த குலம் தான் கொடுத்திருக்கிறானே அவன் உயர் குலத்தலம் என்பதை தனிப்பட சொல்ல வேண்டுதான் மேலே அண்ணன் நல்ல தனியாராக வேண்டும் என ஆசைப்படுகிற கூட்டம் உண்டே பெருமானே ஆறாம் அமுதமாக திகழ்கிறார் அளப்பரிய ஆரம்பது என்று ஆழ்வார் போத்துகிறார் அவை எல்லாருமே பெருமானை வரனாக அடைய ரொம்பவே ஆசைப்படுவார்கள் என்னை காளித்தான் யோசித்தாளாம் நம் கட்சி ஸ்ரீமகாலட்சுமி எப்படியோ போய் கல்யாணம் பண்ணி கொண்டாள் ஸ்ரீரங்கநாதனை மணந்து கொண்டாள் இருந்தாலும் ஸ்ரீதரன் ஏதாவது குறைவாக இருந்து விடுமோ என அடிக்கடி அவளுக்கு பயம் எனவே என்ன பண்ணுவலாம் கொஞ்சம் தெளிந்த நீராக அல்லாமல் தன்னை கலக்கி கொண்டு வேக வேகமாக அவ்வப்பொழுது பிரவகிப்பள் அவள் வேகமாக பிரவாகம் பண்ணுகிற காலத்திலே சக்கர சாமரங்கள் மாணிக்கங்கள் என்ன ரத்னங்கள் என்ன பாக்குக்கள் என்ன இது அத்தனை கொண்டு வந்து அலையலையாக வந்து சீரங்கநாதன் திருவடிகளிலே எரிந்து விட்டு போகலாம் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமோ ஒன்றும் நாங்கள் குறையாக கொடுத்து விடவில்லை எங்கள் ஸ்ரீமகாலட்சுமியை நீர் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் ஸ்ரீதனத்திலே உமக்கு ஒரு குறையும் கிடையாது ஆக தெளிந்த நீராய் இருக்கிற பொன்னித்தாய் காவிரித்தாய் தன்னை நன்கு கலங்க அடித்துக் கொண்டு அவ்வப்பொழுது தொண்டர் எப்படியாழ்வார் பாடினாற் போலே தெளிவிலா கலங்கள் நீராக ஏன் இருக்கிறாய் என்னால் சீதனங்களை கொண்டு வந்து அலையலையாக பெருமான் திருவழிகளிலே எரிய வேண்டும் என்பதற்காக விசேஷமான ரெண்டு அர்த்தம் நமக்கு இதனாலே கிடைக்கிறது ஆக தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவரிடம் பள்ளி கொள்ளும் கருமணியாக இன்னைக்கு எம்பெருமான் நமக்கு தெகு சாதிக்கிறார் அவர் தொடங்குகிற பொழுதே தாமும் அனுபவிக்கிறார் அழ்வார் பாடினது ஸ்ரீரங்கம் திருமலை திரு திருவக்கோடு இப்படி சில விதேசங்களை திருக்கண்ணபுரம் முதலான விசதேசங்கள் எல்லாம் பாடினார் திருவாரியம்மானே என்ன திருவாரியில எழுந்து இருக்கிற எம்பெருமானை கொண்டாடுகிறார் திருவை திருச்சித்திரப்புலத்தை எம்பெருமானே ராமநாதனே பாவித்து ஸ்ரீராமாயணம் மொத்தத்தையும் அந்த பெருமான் திருவடிகளிலே விண்ணப்பிக்கிறார் இப்படி சில திகதேசங்கள் குலசேகர ஆழ்வாராலே பாடப்பட்டன அதில் தொடங்குகிற பொழுதே ஸ்ரீரங்கநாதனிடத்திலே அவருக்கு அளவத்த ஈடுபாடு அந்த ஈடுபாடு பொங்கத்தாமும் பேசுகிறார் அன்னைக்கே யாத்திரை நடத்தின சிறப்பு அவருக்கு உண்டு யார் யாரெல்லாம் சிறங்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ இதோ ரசங்கள் எல்லாம் புறப்பட காத்திருக்கின்றன வண்டிகள் எல்லாம் ஓட காத்திருக்கின்றன எல்லாரும் வாரும்போது என்ன நிச்சயமா அழைப்பதையே நமக்கு காரியமாக கொண்டிருந்தவன் இரண்டாவது மாநிலத்தாலே தெரிவிக்கிறார் மாயுவனை மனத்தூணை நின்று என் வாயார நின்றுகளோ வாழ்த்து நாடு திருமணத்தூண் என்று பெயர் இன்னைக்கு நீங்கள் ஸ்ரீரங்கத்திலே தெரிவிக்கலாம் ரொம்ப சின்ன கர்ப்பத்தினால் ஏதோ கஷ்டப்பட்டு உள்ளே நுழைந்தோம் என்றால் நமக்கு வருத்தம் ஏற்கனவே இடம் சின்னது போராக்கிறதுக்கு இந்த ரெண்டு தூண்களை வேறு யார் இங்கே நட்டு வைத்தது இதை கொஞ்சம் அப்புறப்படுத்தக்கூடாதோ என்று தான் நினைப்போம் பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த ரெண்டு தூண்கள் இருப்பதே நீ நன்கு தேவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானை நினைத்து மயங்கி அவனை வணங்குகிற காலத்திலே காலாளும் நெஞ்சனையும் கண்சுடலும் என்று மோகித்து நீ அப்படியே சுத்தி சுழந்து கீழே விழுந்து விட்டாய் என்றால் அவனுடைய தரிசனம் உனக்கு தடைப்பட்டு போகும் பெருமானுடைய தரிசனம் நன்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிடித்துக் கொண்டு சேவிப்பதற்காக இந்த ரெண்டு தூண்கள் நட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன பெருமானை பற்றி வேதாந்தம் சொல்லுகிறது சர்வ கந்தகா சர்வ ரசா எல்லா விதமான பரிமணங்களும் பெருமானிடத்திலே நிறைந்திருக்கின்றன எல்லா விதமான வாசனைகளும் அவனிடத்திலே உண்டு காஞ்சி பெருமாள் சுவாமி எழுதுகிறார் அவனிடத்திலே இருக்கிற வாசனைகள் அத்தனையும் திருமண தூண்களாக வந்து இங்கே மனத்தூண்களாக நறுமணம் மிக்கவர்களாக இங்கே விளங்குகின்றன அதை பிடித்துக் கொண்டு சேவிப்பதற்கு ஏதுவாகத்தான் அவைகள் இருக்கின்றன எழுதுகிறார் ஆலம்பவித ஆமோத ஸ்தம்பய பயம் அந்தரங்கம் அபியாமகா அந்த ரெண்டு ஆமோத ஸ்தம்பங்கள் இல்லை என்று சொன்னால் பெருமானுடைய அனுபவமே நிச்சயமாக தடைப்பட்டு போகும் நன்கு அவனை வழங்குவதென்பதே முடியாது அதற்காகத்தான் அந்த ரெண்டு திருமண தூண்கள் கொண்டு மாணவனை மனத்தூணை பத்திருந்து என் வாயார வெண்ணுகளோ வாழ்த்து நாளே அதை பிடித்துக் கொண்டு பிடிமானமாக அந்த தூண்களை நன்கு இருத்திக் கொண்டு பெருமானை நன்கு தோற்றம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய ஆசையை தாமும் தெரிவிக்கிறார் அவர் மோகித்தவர்களுக்கு ஒரு சுகரிடமாக ஒரு பற்றுக்கோடாக தாமோத ஸ்தம்பங்கள் திருமண தூண்கள் விளங்குகின்றன சாஸ்திரத்துல ஒரு அழகான ஒரு பிரமாணம் உண்டு அக்னௌ திஷ்டதி விப்ராணம் பெருமான் யார் யாருக்கு எங்கெங்கேதான சேவை சாதிக்கிறான் என்பதை சாஸ்திரம் உணர்த்த வந்தது முதலிலே சொல்லுகிறது பிராமணர்கள் எப்பொழுதும் தீயோம்பு கைமறைவோர் என்று திருமங்கையாழ்வார் கொண்டாடுகிறபடிக்கு எப்பொழுதும் அக்னி காரியங்களிலே நிரந்தராக இருப்பவர்கள் அக்னி காரியங்கள் என்றால் அவ்வாசனம் முதலானவர்கள் செய்வதிலே எப்பொழுதும் மூன்று இருப்பவர்கள் அவர்களுக்கு பிரத்யட்ச தேவதை அக்னியாகவே இருக்கும் அந்த அக்னியிலேயே பெருமானை அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்து விடுவார்கள் அவர் சாஸ்திரம் சொல்லுகிறது அக்னௌ திஷ்டதி விப்ராணாம் யோகினாம் ஹிருதயேஷு யோகிகளுக்கு அவரவர்களுடைய ஹிருதயங்களிலே பெருவான் செல யோகி ஹிருதயேஷு வாதீன நீசம் என்று நடாதூரம் ஆழ்காமம் பொருத்துகிறார் அவ யோகிகளுடைய ஹிருதயத்துக்குள்ளே எப்பொழுதுமே எம்பெருமான் உண்டு அவ யோகிகள் உள்ளுக்குள்ளேயே சேவித்து விடுவர்கள் பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் பிரதிமைகளிலே விக்கிரகங்களிலே அதிவீனர்களுக்கு சேவை சாதிக்கிறான் சர்வத்திர சமதரிசினா எல்லா இடங்களிலேயும் ஞானிகளுக்கு சேவை சாதிக்கிறான் இந்த ஸ்மிருதி வாக்கியங்கள் எல்லாம் கேட்டால் நாம் மிரண்டே போகும் ஸ்மிருதி வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன சமதரிசி என்னொருத்தன் இருக்கிறான் என்றால் ஒரு நாயை பார்த்தாலும் கீழே வணங்கி விட்டுத்தான் அவன் மேலே நடக்க வேண்டும் நமக்கு சந்தேகம் மனிதர்கள் காலிலேயே அவ்வளவு சீக்கிரத்திலே நாம் விழுவதில்லை நம் காலிலே ஆரேனும் விழுவர்களா என்கிற எதிர்பார்ப்புத்தான் நம்மிடத்திலே மேலோங்கி இருக்கிறது நம்மை நாம் சீவைத்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள தயங்குவதும் கிடையாது இருமாப்பு அடையாத நாடில்லை ஆனால் சாஸ்திரங்கள் என்று சொல்லுகின்றன நீ நல்ல வைணவன் என்றால் நாயினிடத்திலேயும் இறைவனை காண்பாயாக அவனிடத்திலேயும் அந்தர்யாமியாக இருப்பது பெருமான் தானே ஆக சர்வத்திர சமதரிசினா சமதரிசிகளுக்கு எல்லா இடத்திலேயும் பெருமான் செவ சாதிக்கிறான் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் ஊன்றி கவனிக்க வேண்டும் அக்னௌ திஷ்டதி விப்ராணா விப்ரர்களுக்கு பிராமணர்களுக்கு அக்னியிலே செல்ல சாதிக்கிறான் இதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது யோகிகளுக்கு ஹிருதயத்திலே பெருமான் வீட்டிலிருந்து அருள் மாலிக்கிறான் தரிசனம் கொடுக்கிறான் இதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு மேலே கடவுளில் சர்வத்திர சமதரிசினா சமதரிசிகள் எல்லா இடத்திலேயுமே இறைவனை சேவித்து விடலாம் அதுவும் கூட வாஸ்தவம் யாரும் மறுப்பதற்கில்லை ஆனால் பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் அறிவீனர்களுக்கு விக்கிரகங்களிலே சேவை அப்பொழுது நாமெல்லாம் அறிவியினர்கள் என்பது தேடுகிறது இல்லைன்னா பார்த்தசாரதி பெருமானையோ காட்சி தேவ பெருமாளையோ நூத்தி எட்டு திகதேசத்து எம்பெருமான் படையோ நம்முடைய புரிசைகளிலே எழுந்துள்ள இருக்கிற திருவாராமர பெருமானையோ நாம் சேவித்துக் கொண்டிருப்போமா அறிவியினர்களுக்கு ஒரு பிம்பத்திலே ஒரு விக்கிரகத்திலே ஒரு பட்டத்திலே பெருமான் சேவை என்று சொன்னால் ஓர் நல்ல அறிவியினர்கள் அதிலே மாற்று கருத்து கிடையாது ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆனால் சக்கரவர்த்தி திருமகனே ஸ்ரீரங்கநாதனுடைய பூஜையை செய்திருக்கிறானே தான் விசாலாட்சியான தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு சரவஜா விசாலாட்சியா நாராயண உபாசனது நன்கு விசாலமான கண்ணழகு பெற்றவளான சீதா பிராட்டியை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு போய் தான் சிறுவர்த்தநாதனுடைய கைக்கரியத்தை ராமன் பண்ணினான் என்பது சரித்திரம் ராமன் கூட அறிவீரன் தான் இது எத்தனை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இதே திவ்யதேசங்களிலே படுகாடு கிடந்தார்கள் திவ்யதேசத்தை எம்பெருமான்களிடத்திலே தங்களுடைய மனதை பறிகொடுத்தார்கள் அவர்கள் தான் அறிவீனர்களா இங்கிருந்து பரம்பரத்துக்கு போவேன் அங்க இருக்கிற தெய்வம் கீழே இருக்கிற நம்பெருமாளை போலே சேவை சாதிக்கவில்லை என்று சொன்னால் அங்கே ஒரு முடியை பிளந்து கொண்டு கீழே வந்து குதித்து விடுவேன் என்று பராக்கிரவர்கள் அருளி செய்தாரே அவர் அறிவீனரா அடுத்தது வேதாந்த தேசத்திலும் காசி தர்மபெருமானை சேவிக்கிறார் निरन्तरम् निर्विशदस्तुतीय मत्पृष्टचिन्तापदम् ஆதிரூபியம் சத்தியம் சபே வாரண செய்தனாக வைகுண்டமாதேதி நமேதினாச்சா பெருமானை உன்னை சேவித்த பெண்கள் வைகுண்டம் போக வேண்டும் என்று கூட ஆசையப்படவில்லை இங்கேயே இருந்து விடுகிறேன் உனக்கு இங்கேயே சேர்ந்தது கைத்தரியம் செய்து கொண்டு உன்னுடைய தரிதனத்தை அனுபவித்து வருகிறேன் என்று சொன்னாரே அறிவித்தனர் பின் எதற்காக இந்த பிரமாணம் இப்படி பேசித்து பற்று ஆராய வேண்டும் ஆழ்ந்தார் அன்னைக்கே ஆராய்ந்தார் இந்த ஸ்லோகத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் அறிவீனர்களுக்கு பிரதிமைகளிலே சேவை சாதிக்கிறான் என்பதோடு இல்லாமல் பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் அபி அபி என்கிற சப்தத்தை கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும் கூட என்கிற சப்தத்தை கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ன தெரியுமோ அறிவீனர்களுக்கு கூட விக்கிரகங்களிலே பெருமான் புலனாகுதான் அப்பொழுது நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும் ஓஹோ அறிவீனர்கள் கூட பசுமைகளிலே சேவித்து விடுகிறார்கள் என்னால் அறிவுள்ளவர்கள் சேவிப்பார்கள் என்பதிலே நமக்கு எந்த விதமான சந்தேகமும் எழவே செய்யாது ஆளவந்தார் போன்றவர்கள் சேர்த்ததுல நமக்கு நம் கண்ணுக்கே பார்த்த பாரதி பெருமான் சேவையாக விடுகிறானே அன்பு வைமுகம் அங்கு அழித்துக் கொண்டு இன்னைக்கும் ஜெபநாதிக்கிறான் எம்பெருமான் அவன் நம் கண்ணுக்கே புலனாகிறது என்னால் அறிவுள்ளவர்களும் சேவித்திருக்கக்கூடும் என அர்த்தத்தை இப்படி பண்ணி கொள்ள வேண்டும் எனதான் இந்த இடத்துல அழ்வார் தெரிவிக்கிறார் திருமணத்துவனை பற்றி கொண்டு பிரதிமாசு அப்பிரபுத்தானாமதி அறிவியினர்களுக்கு கூட சேவை சாதிக்கிற எப்பெருமானை தானும் நன்கு வணங்குகிறார் தொண்டர்களுக்குரிய ஆழ்வார் எழுதுகிறார் உடலென குறுகுமாலும் எந்தையேன் உலகத்தீரே இது ஆழ்வாருடைய அழகான திருமுக பாசுரம் போய் நின்று கொண்டு சேவிக்கிறேன் ரங்கநாசனை உடல் உருகி கொண்டு போகுமா போலே தெரிகிறது ஆரேனும் வந்து காப்பாற்ற வேண்டும் எந்தையேன் உலகத்தீரே யாரை அழைத்தார் தெரியுமோ நம் அத்தனை பேரையும் சந்தாரிகளை எல்லாம் அழைக்கிறார் நீங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பெருமானை சேர்த்துக் கொண்டு அப்படியே நான் முழுகி போய் கொண்டிருக்கிறேன் வந்தவர்களெல்லாம் கூடாதோ என்னை வந்து ரட்சிக்க மாட்டீர்களோ நமக்கு ஒரு சந்தேகம் சுவாமி எந்த பெருமானை நீங்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறீரோ உனக்கு நீர் அவரையே கூப்பிடக் கூடாதோ உன்னை இணைந்திணைந்து உள்கரை முழுகி நான் போய் கொண்டிருக்கிறேன் பெருமானை ரட்சிப்பாய் என அவனிடத்திலே சொல்லக்கூடாதோ அதற்கு தொண்டருக்குடியாண்டார் பதில் சொல்லுகிறார் நான் உருகி போக காரணமே அவன்தானே என்னை உருக்குவதே அவன்தானே அவனிடத்திலே சொல்லி எந்த விதமான மருந்தையும் என்னாலே பெறுவதென்பது முடியாது சரி அடுத்த கேள்வி கேட்கும் இதர சீ வைஷ்ணவர்களை எல்லாம் நீர் அழைத்திருக்கலாமே மற்ற சீ வைஷ்ணவர்களை அழைத்தீர்கள் என்றால் உமக்கு உதவ வேணும் பொறுத்து அவர்களெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அழ்வார் சிரித்தார் எனக்கு என்ன கட்டியோ அதே கதி தானே அந்த ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது பெருமானை செவித்தாலே அவர்களும் தானே மூழ்கி போகிறார்கள் ஏற்கனவே ஒருத்தன் நதியிலே மூழ்கி கொண்டிருக்கிறவன் அவன் இன்னொரு மூழ்குகிறவனை எங்கிருந்து காப்பாற்றக்கூடும் சரி எதற்காக நம்மை அழைத்தீர்கள் சம்சாரிகளை அழைத்தார் எந்தைகள் உலகத்தீரே அழ்வார் ஆச்சரியவான் நீங்களும் தான் கோயிலுக்கு போகிறீர்கள் நீங்களும் தான் பெருமானை செபிக்கிறீர்கள் ஒரு நாள் மயங்கினதாக சரித்திரம் உண்டோ நம்ம எல்லாம் பார்த்தால் பெருமான் மயங்கி விழுவது அதுல சந்தேகமே கிடையாது இத்தனை பாபம் எல்லாம் பண்ணிவிட்டு துக்கம் இல்லாமல் வந்து நிற்கிறாய் என்று நினைத்து பெருமான் மயங்கி விழுவதற்கு வாய்ப்பு உண்டு அவர் கொண்டடக்கூடியாழ்வார் தெரிவிக்கிறார் உருகி போய் கொண்டிருக்கிற காலத்திலே உருகுவதற்கு காரணமே அவன் அவனை அழைப்பது என்பது முடியாது ஸ்ரீ வைஷ்ணவர்களை துணைக்கு அழைக்கலாம் என்றால் அவர்களும் கூட சேர்ந்து முழுகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழைப்பதற்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் உலகத்தவர்கள் எவ்வளவு கடின சித்தத்தோட தாங்கள் இருக்கிறார்கள் நெஞ்சு படைத்தவர் கொண்டவர்களாய் எம்பெருமானை போய் வணங்கினால் பக்தி பரிமாகத்தாலே மயங்கி விழாதவர்களாய் அவனிடத்திலே மெய்யந்து இல்லாதவர்களாகத்தானே தாங்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கடின கைத்தறியம் உங்களுக்கெல்லாம் எப்படி வாய்த்தது நீங்கள் தான் நம்மை ரட்சிக்க கூடும் எனவேதான் நம்மை எல்லாம் அழைத்தார் என்பது அவ்விடத்திலே காட்டப்படுகிற வியாக்கியானம் ஆக குலசேகராய்வால் அதே கருத்தை தாமும் தெரிவிக்கிறார் பெருமானை நன்கு சேவிக்க வேண்டும் காந்தி விருதாரசங்கரம் சுவாமி கேட்பறார் ஆறாவது ஒரு விதேசத்துக்கு போய் பெருமானை சேவித்து விட்டு வந்தேன் என்று சொன்னால் என்னென்ன திருவாபரணங்கள் பெருமான் சாத்திக் கொண்டிருந்தான் திருப்பை இப்படி இருந்ததா இப்படி இருந்ததா இப்படி வைத்துக் கொண்டிருந்தான சொல்லு திரு ரங்கநாதனை சேவித்தாய் என்னால் சேஷ பரிங்கம் ஆதிசேஷனிலே எத்தனை தலைகள் உண்டு அத்தனை கேள்விகளையும் குழந்தைகள் வந்து கேட்கிறான் இது கேட்பதற்கு என்ன காரணம் தெரியுமோ இது சின்ன வயசுல குழந்தைகள் மனசுல பட்டுவிட்டதுனால் அடுத்த தடவை போகிற பொழுது நன்கு சேமிப்பதற்கு வாய்ப்பெல்லாம் உண்டு ஓ போன தடவையே கேட்டார் இந்த தடவை நன்கு பார்க்க வேண்டும் இல்லைன்னா வைவர் ஏன்னா குழந்தைகள் தான் மனசுல வைத்துக் கொண்டு பெரியவர்கள் அந்த அளவுக்கு குழந்தைகள் பெருமானை சேவிப்பதிலே ஊன்ற பண்ணினார்கள் நன்கு வணங்க வேண்டும் அர்த்தாவதாரத்துக்கும் பரவாது தேவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது நான் உண்மை நாம் இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறோம் யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் தெய்வத்தை பார்க்க உண்டா என்று கேள்வி கேட்டால் யாருமே இல்லை என்றுதான் சொல்லுவோம் நீங்கள் சேர்த்து அப்பொழுதுதான் ஆச்சாரியர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அப்படி நீ தெய்வத்தை பார்த்ததில்லை என்று சொன்னால் கோயிலிலேயோ வீட்டிலேயோ இன்று யாரையும் தரிசித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த கல்வி கேட்டதுதான் நமக்கு பச்சம் உரைக்கும் ஓஹோ அங்கிருப்பதும் இருப்பதும் தானே நம் வீட்டிலே நாம் எது இருப்பதாக நினைத்து கொண்டுதானே பூஜைகள் எல்லாம் பண்ணுகிறோம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணிக்காக ஒரு நாளைக்கு ரெண்டு மணிக்காக ஒரு நாளைக்கு அரை மணிக்காக ஒரு நாள் பண்ணுவதே கிடையாது இது அத்தனை பண்ணுகிறோமே தெய்வம் இருப்பதாகத்தானே நினைத்து இருக்கிறோம் ஆனால் இந்த கேள்வி தெய்வத்தை பார்த்ததுண்டா என்றால் நமக்கே சந்தேகம் பார்த்தது கிடையாது இதற்கு கண்முன்னே வந்தது ஆக ரெண்டு பெரிய இப்படி நம் போல காட்சி அளித்துக் கொண்டு இப்படி வார்த்தையாடிக்கொண்டு கண்முன்னே வந்து நின்னால்தான் நாம் இசைவோம் ஆனால் வாஸ்தவமான உண்மை என்ன தெரியுமோ அப்படி வந்து நின்னாலும் நாம் இசைய மாட்டோம் பெருமானப்படித்தான் முதலிலே சேவை நான்கு திருக்கரங்களோடு சங்கடக்கர கற்கிற கதாபத்மங்களை எல்லாம் தரித்துக் கொண்டு மனிதா நீ எனக்கு சொந்தன் ஜீவனே நீ எனக்கு சொந்தன் நான் உனக்கு தலைவன் பார்த்த நான் பயந்தே போடும் என்னை போல் பார்ப்பதற்கு என் போல தெரியவே இல்லை என்னமோ வேற்று கிரகத்துல இருந்து வந்தால் போல காட்சி கொடுக்கிறாய் எங்களுக்கு எல்லாம் ரெண்டு கையினால் உனக்கு நாலு கை என்னமோ விதவிதமான ஆயுதங்கள் எல்லாம் பிடித்திருக்கிறாய் உன் பேச்சு நான் நம்பவே மாட்டேன் பக்கத்துல இருக்க பயமா இருக்கிறது நான் ஓடுகிறேன் என்று ஓடி போனோம் தெய்வம் யோசித்தது தப்பு தான் அவர்கள் அறிந்திருக்கிற வகையில கூட போனால் தானே அவர்கள் சீக்கிரத்துல விசுவாசமே வைக்க முடியும் சரி மனிதனாகவே பிறந்து விடுவோம் என்று தானும் பிறந்தார் பக்கத்துல வந்து சொன்னான் நீ தொண்டன் நான் தலைவன் ஆனா இதெல்லாம் சரி நீயும் பார்ப்பதற்கு என் போலத்தான் இருக்கிறார் உனக்கு ரெண்டு கை ரெண்டு கால் நாங்கள் எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கிறாய் உனக்கு என்ன தனிப்பட்ட வேறுபாடு இருந்து இருக்கிறது என்னை போன்ற மனிதன் தானே நீயும் அதெல்லாம் நீ தலைவனும் இல்லை நான் தொண்டனும் இல்லை தெய்வம் சிந்தித்தது நான்கு கைகளோட இயல்பான நிலையோட போய் சேர்ந்தாதிருந்தால் அயலான் அசலான் என்று தள்ளிவிடுகிறாய் உன்னை போல ரூபத்தை பரிந்துரைத்துக் கொண்டு உன் பக்கத்திலே வந்து நின்றால் நீ என்னிலே ஒருத்தந்தானே என்று சொல்லி மதிக்காமல் நடக்கிறாய் அவதானத்தை மாம்பூடாக ஆனுஷி சதுமாஷிதம் என்று தானே கீதையிலே நம்ம எல்லாம் நன்கு தான் மேலே பெருமான் நடந்திருக்கிறார் ஆனால் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிற அற்புதமான கருத்து ஸ்ரீவைகுண்டத்திலே பரவாசுதேவனாக இருக்கிற தெய்வத்திற்கும் அர்ச்சாவதாரத்திலே அர்ச்சா சமாதியை பரிசீலித்துக் கொண்டு ஒரு விக்கிரகத்திலே சேவை சாதிக்கிற தெய்வத்திற்கும் எல்லளவும் வித்தியாசம் என்பது கிடையாது சக்தியிலே கூட வித்தியாசம் என்பது கிடையாது ஒரே ஒரு வேறுபாடு அந்த இடத்துல நம்கை கை பார்ப்பவனாக பெருமான் இருக்கிறான் என்கிற ஒரு வேறுபாடு உண்டே ஒழிய அவன் சக்தி இல்லாதவன் என்பது அர்த்தமே கிடையாது தன் சக்தியை மறைத்துக் கொண்டு இவ்விடத்திலே சேவை சாதிக்கிறான் என்பதுதானே உண்மை ஐந்து நிலை செயல்களும் ஒன்றுக்கொன்று சமமானவை அந்த முக்கியமான கருத்து அந்த அத்தியவசாயம் நமக்குள்ளே வர வேண்டும் நம் வீட்டு பட்டத்திலேயோ திருவாரணத்திலேயோ எழுத்தருள் இருக்கிற தெய்வம் அங்கே தெய்வம் இருக்கிறது என்று நமக்கு நம்பிக்கை பிறந்தால் தான் அந்த தெய்வம் இருக்கவே செய்யும் அந்த நம்பிக்கை நமக்கு வந்து சேர வேண்டும் குலசேகராழ்வார் போன்றவர்களுக்கே அது அக்காலத்திலே கூடி இருந்தது அவர் மேலே தெரிவிக்கிறார் வன்பெரு வானகமுய்ய அமரமுய்ய மண்முய்ய மண்ணுலகில் மனிதருய்ய துன்பமிக துயரகர வளர சுலம்பளவர் நோக்கி கொள்ளும் அணியரங்கம் என்று எம்பெருமானித்தாமன் கொண்டாடி பேசுகிறார் வன்பெரு வானகமிய மேலுலகமெல்லாம் வாழ்வதன் பொருட்டும் கீழுலகமெல்லாம் நன்றி இருப்பதன் பொருட்டும் எம்பெருமான் எல்லா இடத்திலும் அபாரமான கருணை கொண்டு இந்த லோகத்திலே வந்து ஸ்ரீரங்கநாதனாக வந்து சேர்ந்தான் என்கிற கருத்தை மேலே சொல்லிவிட்டு அடுத்த வதிகத்தாலே பகவத் பக்தி அதிகரித்தால் அது எந்த இடத்துல கொண்டு போய் நம்ம நிறுத்தும் பாகவத பக்தியிலே கொண்டு போய் மூட்டும் பகவத் பக்தி இருக்கிறது என்று எப்பொழுது நாம் சொல்லிக் கொள்ளலாம் தெரியுமோ பாகவதர்கள் பரியந்த நமக்கு அந்த பக்தி இருந்தால்தான் நாம் சொல்லவே முடியும் இன்னைக்கு உலகத்திலே நாம் பேசுவது என்பது எப்படி நம்முடைய நடைமுறை நம்முடைய வழக்கம் எப்படி என்றால் முன்பொரு பேச்சு பின்பொரு பேச்செல்லாம் நாம் பேசுவோம் பகவத் பக்தர்கள் என்னைக்கும் அதெல்லாம் பேசி அறியார்கள் பெருமானத்திலே விவகாரம் எப்படியோ அதே விவகாரத்தைத்தான் பகவத் பக்தர்களிடத்திலையும் தாங்களும் பண்ணுவார்கள் ஆகத்தான் இந்த பதினெட்டாலே தெரிவிக்கிறார் அடியார் அடியார்த்தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார்த்தம் அடியார் அடியோங்களே இது நம்மாழ்வார் சாதித்த கிரமத்திலேயே பெருமாள் வாழ்த்தி மாலுக்குள் சிந்தையரால் ஆட்டமேறி அலந்தழைத்து அயல்விதம் தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே நமக்கெல்லாம் கூட்டத்தை பார்த்தாலே பயம் கோயிலுக்கு போக வேண்டும் என்றால் முதல் கல்வி நாம் என்ன கற்கிறோம் ரொம்ப கூட்டம் இருக்குமோ அப்படி என்னால் நாளைக்கு போகலாம் அல்லா தெரிவிக்கிறார் கூட்டத்தை தான் சேவிக்கவே வேண்டும் உள்ளே போய் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது முக்கியமே அல்ல இறைவனை பார்த்தாக வேண்டும் என்பது அவசியமே அல்ல வாசலிலே ரொம்ப தூரத்துக்கு நெடுந்தொலைவுக்கு பெருமானை வணங்குவதற்காக வரிசை இருக்கிறது என்றால் உள்ளே கூட போகவே வேண்டாம் வரிசையை சேவித்து விட்டு போனாலே போதும் நாம் என்ன போகிற தெரிந்தவர் ஆரேன்னு அவப்படுவரா என்று தேடிக்கொண்டே போவோம் என்ன காரணம் தெரியுமோ இந்த வரிசையில தான் நம்மளால இருக்க முடியுமா இது நாலு நாள் ஆகும் போல இருக்கிறது ஆரே ஒருத்தர் ஒரு மணிக்கார சுவாமியோ அத்தியாபக சுவாமியோ ஒருத்தர் கண்ணிலே பட்டாருனால் அவர் கையை பிடித்துக் கொண்டு ரொம்ப சுலபமாக உள்ளே போய்விடலாமே போகலாம் தான் பெருமானை சேவிக்கவும் செய்யலாம் ஆனால் ஒரு உண்மை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் நாம் அவனை பார்த்தோமே ஒழிய அவன் நம்மை என்பதே கிடையாது இவ்வளவு நேரம் கால் கடுக்க நீங்க கூட்டம் அடியா நம்ம தவறை செய்திருக்கிறேன் எல்லாம் தப்பு தப்புதான் அவரவரது சமயம் இல்லை என்று நாம் சொல்லி விடுகிறோம் ஒருத்தர் நமக்கு ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் ஒரு ரெண்டு மணி காலம் நில்லு என்றால் நாம் நிற்காமல் இருப்போமா நாலு மணி காலம் வேண்டுமானாலும் நிற்போம் ஒரு கோடி ரொம்ப அதிகம் ஒரு ரூபாய் கொடுத்தால் கூட இருப்பதற்கு நாம் சித்தம் அந்த அளவுக்கு தான் நாம் இருக்கிறோம் ஆனால் அழ்வார்கள் தான் தெரிவிக்கிறார்கள் ஈட்டம் கண்டிடக்கூடும் அது காணும் கண் பயனாவது அஷ்ணோகோ பலம் பாதிருஷ தரிசனம் பகவத் பக்தர்களை பார்ப்பதை காட்டிலும் இந்த கண்ணுக்கு விருந்தன்மை இருக்க போகிறது ஆக முக்கியமான விருந்து என்று சொன்னால் கண்ணுக்கிடுகிற விருந்து அவன் அடியார்களை சேவிப்பது என்பது அவன் வரிசையில் இல்லாமல் ரொம்ப வேகமாக முன்னே நாம் போனால் அவனை நாம் பார்த்து விடுவோம் அது முக்கியமல்ல நம்மை அவன் பார்க்க வேண்டும் என்பதுதான் இத்தனை நாளைய வேண்டுகள் இத்தனை நாளைய பாதிப்பு சம்சாரத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்றால் அவன் நம்மை பார்த்தால் தானே ஆகும் ஆகவே அழகா தெரிவிக்கிறார் இட்டம் கண்டிட வேண்டும் அந்த அடியார்களுக்கு உண்டான தொண்டுகளை எல்லாம் நாமும் செய்ய வேண்டும் அநாதிருத புதம் புருஷன் அபிநந்ததி ததா அனர்ச்சித சம்பத்தம் பகவான் அபிநந்ததி என்ன சிறந்த பகவான் தன்னுடைய ஸ்மிருதியில அழகான ஒரு வார்த்தையை தெரிவிக்கிறார் ஒரு பெரிய தனிகன் ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான் எனக்கு என்னமோ பணம் கஷ்டம் அவன் ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் சாயங்காலம் போய் பார்த்தேன் அவர் சொன்னால் நாளை காலையில் நீ பத்து மணிக்கு வந்துவிடும் நமக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன் நீ பயப்படவே வேண்டாம் எட்டு மணிக்கே போய் அமர்ந்து கொண்டேன் பணம் வருகிறது எட்டு மணிக்கே போய் நானும் அமர்ந்து கொண்டேன் அவருடைய இரண்டு குழந்தைகள் வாசலிலே விளையாடி கொண்டிருந்தார்கள் ரொம்ப கூச்சல் குழப்பம் பசங்களுக்குள்ள என்னமோ சண்டை எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த நோய் உங்ககிட்ட பணம் வாங்கி கொள்ள வந்தால் இந்த பசங்கள் நிம்மதியாக உட்கார விட மாட்டேன் என்று பக்கத்துல அழைத்தேன் கொஞ்சம் மெதுவாக சொன்னேன் பிள்ளைகளை சண்டையெல்லாம் போடாதீர்கள் இங்கே மாமா உட்கார்ந்து இருக்கிறேன் அவர்கிட்ட பெரியவர்களுக்கு பணம் வாங்கி கொள்ள வந்திருக்கிறேன் கொஞ்சம் அமைதியாக விளையாடுங்கள் குழந்தைகள் கேட்கவில்லை கூக்குகள் இன்னமும் அதிகமாயிட்டு பக்கத்துல கூப்பிட்டு கொஞ்சம் மிரட்டுகிற துணியிலே சொன்னேன் அதெல்லாம் இங்கே சத்தம் போடக்கூடாது என்று அதட்டினேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போச்சுது ரொம்பவும் கோபம் கூச்சல் குழப்பம் அதிகமாயிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அழுதடியே நடந்தது பக்கத்துல பிள்ளைகளை அழைத்தேன் என் கையை கொண்டு வாங்கு வாங்கன்னு வாங்கினேன் விழா தீர்த்தேன் இந்த உள்ளே இருந்து அந்த பெரியவர் பார்த்தார் என் வீட்டுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குவதற்காக நீ காத்திருக்கிறாய் என் பிள்ளைகள் என் வீட்டுக்கு வந்து நீ இப்படி யோசிக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு எந்த விதமான உதவியும் நான் செய்யவே மாட்டேன் உடனே ஓடிவிட்டு நான் அடிப்பதற்கு முன்னே நீ புறப்பட்டு விடு என்று இந்த வார்த்தையை தானே அவர் சொல்லுவர் காண்டி பகவான் இதைத்தான் உதாரணமாக காட்டுகிறார் ஒரு தனிக நிலத்திலே பணம் பெற போனவன் அவனுடைய பிள்ளைகளை இழுத்துத்தால் அந்த தனிகன் எப்படித்தான் பிரசன்னனாகாமல் சந்தோஷமாகாமல் வருத்தப்பட்டு வாங்க வந்தவனை விரட்டி அடிக்கிறானோ அப்படித்தான் அவன் அடியார்களிடத்திலே நாம் விரோதம் கொண்டோம் என்று சொன்னால் தனிக்கனான பெருமான் நமக்கு எதையும் கொடுப்பதென்பதே கிடையாது அவை யாரிடத்திலே நமக்கு விரோதம் என்பதே இருப்பதே கூடாது இன்னால் பிடிக்கும் பிடிக்காது என்கிற வேறுபாடு இருக்கக்கூடாது ஒன்று செய்யலாம் நமக்கு சிலரோடு சரிப்பட்டு வரவில்லை என்று சொன்னால் தள்ளி நிற்பதிலே தவறில்லை அபஜானம் பண்ண வேண்டும் என்று நினைப்பது அது ரொம்பவே தவறு பெருமானுக்கு எந்த விதத்திலும் அது சந்தோஷத்தையே தராது ஆனால் அடியார்களை காண்பதிலே நமக்கு அளவத்த ஈடுபாடு யுத்தம் இருக்க வேண்டும் அடியார்களை சேவித்தாலே அவனை சேவித்ததாக நாமும் பூரித்து போக வேண்டும் ஆனால் இன்னைக்கு நம்மிடத்துல அது கிடையாது அவனை போய் எப்படியும் பார்த்து விட்டு வந்தால் போதும் ஆனால் குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார் பெருமானை சேவித்தால் கண்களுக்கு பிரயோஜனம் என்று சொல்லவே இல்லை ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே என்று நம்முடைய திருவுள்ள கருத்து நம்முடைய தாம் வெளியிடுகிறார் திருவாயொழி என்று எடுத்துக்கொண்டால் பயிரும் குடலொழியும் நெடுமாறு கடுமையும் ரொம்ப முக்கியம் பெரிய திருமொழி என்னால் மண்ணாக வாழவுடன் கண்சோர வெங்குருதி இந்த பதிகங்கள் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பாகவத சேதத்துவத்தை பற்றி ரொம்பவும் பெருமையாக பேசும் அவன் அடியார்களுக்கு அடியார்களா இருத்தல் என்பது எவ்வளவு முக்கியம் அதை நமக்கு சொல்ல வந்திருக்கிற பதிகங்கள் அதே போலத்தான் இந்த பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய கிரந்தத்தை எடுத்துக்கொண்டால் இந்த இரண்டாவது பதிகம் நமக்கு பாகவத சேதத்துவத்தினுடைய பெருமையை நன்கு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது மேலே மெயில் வாழ்க்கை பதிகம் அது சம்சாரிகளை கண்டால் இருந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கிறது இடவகாசாரியர் அருள் செய்கிறார் தன்னை கண்டால் சத்ருவை கண்டால் போலேயும் சம்சாரிகளை கண்டால் சர்ப்பத்தை கண்டால் போலேயும் ஒரு தன் நினைக்க வேண்டும் என்று அற்புதமாக ஆதி தருகிறார் ஒரு தன் நம்மை அடிக்கிறார் என்று சொன்னால் உபகார சமிருத்தி நடக்க வேண்டும் ஏன் இந்த சரீரம் பெருமானை அடைவதற்கு எனக்கே விரோதி அவை என் விரோதியை அவர் அடிக்கிறார் என்றால் நாம் அவர்களிடத்தில் நன்றி பாராட்டுவது தானே முறை நம் வீட்டுக்கு ஒரு திருடன் வந்து விட்டான் கையும் களவுமாக நாமும் பிடித்து விட்டோம் அப்படி பிடித்துக் கொண்டு அவனை அழித்துக் கொண்டிருக்கிறோம் பகல் வீடுக்காக விசாரித்துக் கொண்டே வந்து சேர்ந்த ஓ திருடனா அவனை விடவே கூடாது நன்கு அவனை விடாதித்து இருக்க வேண்டும் என்று அவரை அழிக்க ஆரம்பித்தார் என்றால் நமக்கு சந்தோஷம் ஓ நன்கு பருத்தவனாக உண்மையின் மோடு பருத்தவனாக இருக்கிறான் தனியாளாக அடிப்பதற்கு நாம் ரொம்ப சிரமப்பட்டுக் கொண்டிருந்தேன் பக்கத்து வீட்டாளரே நீர் வந்தீர்கள் எனக்கு கொஞ்சம் வேலை குறைந்தது ரெண்டு பேருமாக அடிப்போம் ஏன் இன்னைக்கு என் வீட்டுக்கு திருட வந்தவன் நாளைக்கு உன் வீட்டுக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆக பொதுவான விரோதி ரெண்டு பேரும் அழித்தல் என்பது நியாயம் ஆச்சாரியர்கள் அதே கருத்தை தான் பிரதிபலிக்கிறார்கள் இந்த சரீரம் என்பது எனக்கு விரோதி இது பெருமானை அடைவதற்கு ஆத்மாவுக்கு தடையாக இருக்கிறது இந்த தடை எனக்கு எனக்கு விரோதி இதை ஒருத்தர் அடிக்கிறார் என்று சொன்னால் என் விரோதியை தன் விரோதியாக நினைத்துக் கொண்டுதானே அவர் அடிக்கிறார் ஆகவே அவரிடத்திலே நாம் நன்றி பாராட்டுவதுதான் கடமை இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு கைகூடவே செய்யாது ஏன்னா இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அடியும் பேசலாம் நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் ஓஹோ அவர் என்னமோ சொன்னார் தன் விரோதி அன் விரோதி என்னமோ கருத்தெல்லாம் சொன்னார் அவரை அழித்தால் அவர் நன்றி சொல்லுவாரோ என்று நினைத்துக் கொண்டு யாரும் அந்த கருத்தி அந்த முயற்சியில இழந்து வைப்பது வேண்டாம் அந்த அளவுக்கு மனப்பக்குவம் ஆருக்கும் இதுவரைக்கும் வந்ததாக தெரியவில்லை அது பூர்வாச்சாரியர்களுக்குத்தான் கைகூடி இருந்தது அவன் நம் சரீரம் நமக்கு விரோதி என்று நாம் நினைத்தால்தான் இந்த சரீரம் நமக்கு விரோதி என்று நான் நினைக்கவே இல்லை பெருமான் கிடைத்தார் என்ன கிடைக்காவிட்டால் என்ன அதெல்லாம் பார்த்து கொள்ளலாம் ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேலே என்றுதானே பல பேருடைய எண்ணம் இருக்கிறது ஐம்பத்தெட்டு வயதான சில பேர் என்ன நினைக்கிறார்கள் இவ்வளவு நாள் செய்ய முடியாதது கேட்க முடியாதது இனிமேல் கேட்க போகிறோம் அதெல்லாம் அடுத்த ஜென்மத்திலே பார்த்துக் கொள்ளும் ஏன்னா அதற்கு மேலே மனசு அப்படி மாறி போகிறது ஆகவே இதெல்லாம் பூர்வாச்சாரியர்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிற சம்சாரிகள் கண்களை கண்டால் சத்துருக்களை கண்டால் போலேயும் பக்தர்கள் பெருமானவத்திலே மனதை பறிகொடுத்தவர்கள் தங்களை பார்த்தால் சத்துருக்களை பார்த்தால் போலேயும் சம்சாரிகளை பார்த்தால் கருப்பத்தை பார்த்தால் போலேயும் அஞ்சு நடப்பர்கள் காஞ்சி குருவாரதேந்திரம் சுவாமி தெரிவிக்கிறார் இது அத்தனையும் பாக்கியவசத்தாலே விளைகிற விஷயம் ஒரு சம்சாரியை பார்த்தால் கிடுகிடுக்கென்று நாம் ஓடினோம் என்று சொன்னால் பாக்கிய விசேஷம் ஏனென்றால் நம்மை கண்டால் அவருக்கு ஆவதில்லை அவரை கண்டால் நமக்கு ஆவதில்லை மேலே இன்னொரு கருத்தை தெரிவிக்கிறார் ராவணனுக்கு எத்தனையோ விதோபதேசங்கள் எல்லாம் விபீஷணன் பண்ணினான் எத்தனையோ நல்வார்த்தைகள் எல்லாம் விபீஷணன் சொன்னார் சொன்னதுக்கெல்லாம் எதற்கும் காது கொடுத்து ராவணன் கேட்டவனே கிடையாது சரி அவன் காது கொடுத்து கேட்கவில்லை என்பதற்காக விபீஷணன் ராமநிலத்திலே வந்தானா கிடையாது அவன் கேட்கவில்லை என்பதற்காக விபீஷணன் விட்டு வந்தவன் அல்லை வாக்குமி குலபாம்சனம் என்பது ராவணனுடைய வார்த்தை என்னுடைய குலத்தை கெடுக்க வந்த கோடரி கொழுந்து என்று வார்த்தைகள் எல்லாம் தப்பாக பேசினான் விபீஷணன் யோசித்தான் அவன் சம்சாரி நாம் ராமனுடைய திருவடிகளை படைவதிலே விருப்பம் இருக்கிறவர் நமக்கு அவனுக்கு என்னைக்கும் ஒட்டவே ஒட்டாது கள்ளில் போவது என்பதுதான் நியாயம் என் இந்த வார்த்தையே ராவணனிடமிருந்து பிரித்தது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக பக்தர்கள் பெருமானை தாங்கள் வணங்கினார்கள் என்றால் மற்றொன்னிலே கண் வைக்காதவர்களாக இருப்பார்கள் திரு நரையூர் நம்பி திருமங்கங்கனுக்கு ரொம்பவும் பிடித்தமான தெய்வம் சமாசரேன ஆச்சாரியனே அந்த பெருமாள் தான் என்றுதானே இன்னைக்கும் நாம் போர்த்தி கொண்டிருக்கிறோம் அந்த திருநறையூர் நம்பி நடத்த திருமங்கையாழ்வார் போய் நின்றார் ரொம்ப நேரம் செய்து கொண்டிருக்க நம்பி விசாரிக்கிறார் நீ என்னமோ சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீரே சொல்லும் உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார் பித்தாவென்று பேசுகின்றார் பிறர் என்னை பெருமான் இந்த உலகமெல்லாம் என்னை பித்தம் பித்தம் என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறது நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பெருமான் விசாரித்தான் எல்லாரையும் விட்டு விட்டு உண்மை மட்டும் பித்தர் என்று எதற்காக சொல்ல வேண்டும் காரணம் கேட்டீரோ அழ்வா சொன்னார் கேட்டேனே சொல்லுகிறேன் கேள் அத்தான் அரியே என்னுண்மை அழைக்க பெருமான் உன்னை எப்பொழுதும் அத்தான் அரியே என்று உன் திருநாமங்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பெற்ற பலன் என்ன தெரியுமோ பித்தம் என்று பிறர் பட்டம் கட்டினார்கள் நாரத பக்தி சூத்திரம் என்கிற நூல் தெரிவிக்கிறது பக்தியினுடைய சுவாவம் என்ன என்பது கேள்வி ஒருத்தருக்கு பக்தி இருக்கிறது என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம் நாம் என்ன நினைக்கிறோம் ஓ கட்டுக்கட்டாய் பணம் வைத்திருப்பர் ஒரு ஒரு சந்தேகத்திலையும் ஒரு கட்டுக்கு ஒரு ஐநூறு ரூபாயாவது சமர்ப்பிப்பர் பெருமானத்தில் ரொம்ப பெரிய உயர்ந்த மாலைகளும் தான் வாங்கி கொண்டு போவர் பார்த்தால் கொஞ்சம் மிருந்தது போலே தானும் காட்சியளிப்பர் இதெல்லாம் நாரத பக்தி சூத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பக்தியினுடைய இலக்கணங்கள் அல்ல உண்மத்தவது ஜடவது பிசாட்டவது இதை கேட்டாலே பக்தியையே நாம் விட்டு விடுவோம் பித்தனை போலே இருப்பர் ஆங்காங்கே சுற்றி கொண்டிருப்பர் பித்து பிடித்தவரை போல காட்சி அளிப்பர் உண்மத்தவது பைத்தியம் என்பது நம் தென்தமிழ் வார்த்தை பித்தர் என்று சொல்வதை விட இங்கு பைத்தியம் தானே சீக்கிரத்திலே புரிந்து விடுகிறது வீட்டிலே அறையின செய்ய வேண்டும் என்னால முதல் வார்த்தை அதைத்தானே சொல்லுகிறோம் பித்தரோ என்ன பைத்தியமோ என்று தானே கேட்கிறோம் பைத்தியம் உண்மத்தவது ஜடவத்து ஒரு இடத்துல பிடித்த புலி போலே தானும் அமர்ந்திருப்பது இங்க அங்கே நகருவது என்பதே கிடையாது சம்பிரதாயத்தில் பட்டினி பெருமாளுக்கு ரொம்ப இயக்கம் உண்டு பட்டினி பெருமாள் ராமானுத்தருடைய ரொம்ப உயர்ந்த ராமானுசர் அடிக்கடி அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார் இருந்தால் பட்டினி பெருமாளை போலே இருக்க வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதுவும் கேட்கவே மாட்டார் எதுல ஆசையே கிடையாது எப்பொழுதும் அவர் உண்டு பகவத் குணானுபவம் உண்டு இதே கிரமமாகத்தான் அவர் இருப்பார் அது என்னுடைய பிதாமக சுவாமியை பற்றி ஒரு வார்த்தை உண்டு குலத்திலே நன்கு படித்தவர் காஞ்சிபுரத்திலே காஞ்சி பிரதிபாலசங்கரம் சுவாமியுடைய சாமாதாவாக வாய்த்தவர் காஞ்சிபுரத்திலேயே வசித்திருந்தார் ஒரு வைஷ்ணவ கிரகத்திலே ஒரு நாளைக்கு ஆர்த்தத்துக்காக தாமே எழுந்தருளினார் திராட்சம் எல்லாம் பிராமணார்த்தம் எல்லாம் உண்டு அதற்கு இந்த சுவாமியை வரித்திருந்தார்கள் இவர் போய் அமர்ந்து கொண்டார் இவையெல்லாம் பரிமாறப்பட்டு எல்லா விதமான பண்டங்களும் இவருக்கு பரிமாறப்பட்டன சாதிக்கப்பட்டன சாப்பிட்டு முடித்து தானும் எழுந்து வந்தார் எல்லா காத்த காரியம் எல்லாம் முடிந்தது பிராமணாத்த சுவாமி இவர் சாப்பிட்டு வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் அமர்ந்து உண்ண ஆரம்பித்தார்கள் சொத்தி அப்பத்துக்கு சர்க்கரையோ வெள்ளமோ சேர்க்கவே படவில்லை அது வரைக்கும் தெரியவே இல்லை சாப்பிட்டவர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் கழிவு பண்ணுறப்ப இப்படி கூட பண்ணலாமோ கொஞ்சமே சேர்த்து இருக்க வேண்டாமோ இப்படி சப்பென்று இருக்கிறதே இந்த வீட்டை எஜமான சுவாமி தெரிவித்தாரா நான் கழிக பண்ணுகிறவனை நொந்து பிரயோஜனம் இல்லை சாப்பிட்டு போனால் அந்த தான் நாம் பிடிக்க வேண்டும் ஒரு வார்த்தை சாப்பிடுகிற பொழுதே இதுல இல்லை என்று சொல்லி இருந்தாருன்னால் அடுத்த நம்ம மீதம் இருக்கிற பண்டத்திலே சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்திருக்கலாமே என்று வருத்தப்பட்டுக் கொண்டார்களாம் சொல்ல வந்த அர்த்தம் என்னவென்றால் பெரியவர்கள் பெருமாண்டத்தில் ஆழக்காரப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உலகத்தினுடைய இன்ப நிலைகள் துன்பங்கள் இது அத்தனை அவர்களுக்கு தெரியவே தெரியாது எல்லாத்தையும் பெருமானை நினைத்துக் கொண்டே செய்வார்கள் நீங்கள் எல்லாம் பெரியவர்களிடத்தில் இந்த விஷயங்களை அனுபவித்திருக்கிறார் ஏதேனும் புத்தகம் படித்துக் கொண்டிருக்க பக்கத்தில் இருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் முன் கொட்டி கொண்டு கேட்பவர்கள் இது கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள் கடைசியில என்ன சொன்னேன் சொல்லு என்று அவர்களிடத்திலே கேட்டால் இவ்வளவு நேரம் நீ பேசிக் கொண்டிருந்தாயா என்று கேட்பவர்கள் அந்த அளவுக்கு அந்த கிரந்தத்திலே மூழ்கி போயிருப்பார்கள் கிரந்த பிரதிபாத்திய வஸ்துவான பெருமாண்டத்திலே மூழ்கி போயிருப்பார்கள் இதை தவிர மக்கள் அவர்களுக்கு தெரியவே தெரியாது அதே சம்சார அவர்களை பார்த்தால் குழு வீட்டுக்குள்ளே ஓடி வருவார்கள் பயம் பேச பிடித்துக் கொண்டால் வம்பு பேச்சு அவிழு பேச்சு வளர்ந்து போகுமோ என்ற நடுக்கம் அவர்களுக்கு இறை அனுபவம் தடைப்பட்டு போகுமோ என்ற பயம் ஆகவேதான் உண்மத்தவது ஜடவது பிசாட்டவது பித்தனை போலே அங்காங்கே சுற்றிக் கொண்டிருப்பார்கள் இல்லைன்னா ஜடங்களைப் போல ஒரே இடத்துல இருப்பார்கள் பைசாசத்தை போல இந்துமங்குமாக தாவிக் கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் பக்தியினுடைய இலக்கணம் நீங்கள் திருப்பாவையிலேயே பாருங்கள் எல்லா பெண்களுக்கும் கண்ணனிடத்திலே அன்பு உண்டு அதுல மாற்று இல்லை ஆனால் ஒரு சந்தேகம் வருகிறது சில பெண்கள் விழித்திருக்கிறார்கள் சில பெண்கள் உறங்குகிறார்கள் என்று சொன்னால் உறங்குகிற பெண்களுக்கு பெருமானை சேவிப்பதிலே இஷ்டமில்லை என்பதுதானே அர்த்தம் அப்படி இருக்க அவர்கள் பக்தர்கள் என்று எப்படி சொல்ல போகும் அங்குதான் வியாக்கியாரர்கள் அழகான அர்த்தம் பண்ணினார்கள் உறங்குகிற பெண்கள் பெருமானுடைய அனுபவத்தாலே மயங்கி கிடக்கிறார்கள் விழித்திருக்கிற பெண்கள் பகவத் அனுபவத்தாலே உறக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள் பக்தியினுடைய வெவ்வேறு வகையான நிலைகள் என்பதாகத்தானே படுகிறது ஆக அத்தாவரையே என் முன்னை அழைக்க பெருமான ஒரு பெயரை சொன்னவுடனே இந்த எல்லாம் என்னை சித்தம் சித்தம் என்றுதான் சொல்லுகிறது குலசேகராடா தானே எழுதுகிறார் மைத்து கண்மதிதோர மெய்கள் திருப்ப ஏங்கி இழைத்து நின்று பிடி நட்டமிட்டெழுந்து ஆடிப்பாடி இறங்கி என் அத்தனத்த அரங்கன் கடியார்களாகிய அவனுக்கே சித்தராம் அவர் சித்தரல்லர்கள் மத்தையாக முன்பும் சித்தரே அவர் ரொம்ப ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் விட்டு விட்டு பெருமாவுடைய திருவடியே கதி என்று புறப்பட்டு விட்டார் ஒரு எல்லாம் என்ன பேசி இருக்கும் இவ்வளவு பெரிய ராஜா போய் போய் பக்தி பக்தி என்று இந்த அளவுக்கு விழலாமா தேசத்தை எல்லாம் விட்டு விட்டு இப்படி பெருமான் பின்னோடு சித்தராக சுற்றி கொண்டிருக்கிறாரே ஏன்னா அவர் ஆடுபட பேசி போடும் ஆழ்வார் தெரிவிக்கிறார் மத்தையார் முத்தும் சித்தரை பெருமானை நினைந்திணைந்து உள்கரைந்து அழுது கொண்டே அவன் பின்னோடே போமவர்கள் அவர்கள் சித்தர்கள் அல்ல அப்படி போகாமல் வீட்டிலே அமர்ந்திருக்கிறவர்கள் தானே சித்தர்கள் திருவாட்டத்திலே பக்தி இல்லாதவர்கள் தானே சித்தர்கள் ஆகவே திருமங்கையாழ்வார் நிறைய ஒரு நம்பியின் இடத்திலே சொல்லுகிறார் அதனாலே பெருமானும் உன் பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சித்தம் என்கிற பெயரை சம்பாதித்து விட்டேன் உடனே பெருமாள் தெரிவித்தான் என்னால் உனக்கு இவ்வளவு நட்டம் என்று சொல்லியிருந்தால் என்னை நீர் மறந்து விடலாமே கொஞ்சம் தள்ளி போய் சௌக்கியமாக வசிக்கலாமே லோகமும் உண்மை சித்தல் என்று சொல்லாது எனவே நீர் தள்ளி இருப்பதே உமக்கு நலம் அதற்கு பதில் சொல்லுகிறார் முத்தே மணிமாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுவேனே பெருமானே அவர்கள் சித்தர்கள் என்று சொன்னார்கள் என்பதற்காக உன்னை விட்டு விடுவது என்பது முடியுமா நீ கிடைத்தற்கரிய அழ்வார் ஆழ்வார் நம்மாழ்வார் எழுதுகிறார் அடுகிறார் எடுத்த பேராளம் மந்தகோபந்தம் என்னுய சிறுவனே என்று பாசுரம் அந்த நிதிரசித்வம் அதேச குந்தாம் லப்யோசித்துய புருஷைகி இத்தரை துராபகா என்று சீதைக்கும் சக்கரத்திலே புறத்தாழ்வான் அருள் செய்வர் பெருமான் ரொம்ப பெரிய நிதி அது பாக்கியம் இருக்கிறவர்களுக்குத்தானே தோண்டி எடுக்க வாய்ப்பாகவே இருக்கிறது அல்லாதாருக்கு அது கிடைக்கவே செய்யாது பத்துடைய அடியவன் கெடியவன் பிறர்களுக்கு அறியவித்தவர் நமோ நமோவான் மனசாதி பூமையே நமோ நமோவான் மனதைக்க பூமை என்று எத்தனையோ விதமான பிரமாணங்களை இதற்கென்று நாம் காட்டிக்கொண்டே போக முடியும் அவர் ஆழ்வார் தெரிவிக்கிறார் முத்தே மணிமாணிக்கமே முழக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுவேன் இந்த உலகம் என்னை பித்தம் என்று சொல்லித் தென்னால் ரொம்ப சுலபம் நானும் உலகத்தாரை பார்த்து பித்தர்களே என்று சொல்லிவிடுகிறேன் குலசேகர பெருமாள் அதைதான் தெரிவிக்கிறார் பெயரே எனக்கு யாவர் யானோட பெயரே எவருக்கு என்ன நானே அவர் செய்கிறார் எல்லாம் என்னை பெயன் பெயர் சித்தன் என்கிறது உலகத்தை எல்லாம் நான் சித்தன் சித்தன் என்று திரும்ப சொல்லி விடுகிறேன் பக்தர் தெரிவித்திருக்கிறார் இந்த கிரமத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு நாம் பார்த்தோம் என்றால் ஒரு பக்தன் பெருமானிடத்திலே எப்படி ஒழுக வேண்டும் அர்ச்சாசமாதியிலே அவன் எழுந்ததில் இருக்கிற நிலையிலே வணங்குவதிலே பெருவிருப்பம் என்பது ரொம்ப முக்கியம் விவதேசங்களை சேவிப்பதிலே நமக்கு ரொம்ப பெரிய ஊற்றம் இருக்க வேண்டும் அந்த விவதேசத்தை எங்களுமான சர்வசக்தி யுக்தம் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் அடிக்கடி அதை நினைத்துக் கொள்ளுவது நாஸ்திகனுக்கு தெய்வம் இருந்து விடுமோ என்கிற நம்பிக்கை இல்லை நாஸ்திகன் தெய்வம் இல்லை தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார் மனசுல ஒரு ஓரத்துல அவ்வப்பொழுது என்ன எண்ணம் தெரியுமோ நாம் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை தெய்வம் இருக்குமோ என அவனுக்கு சந்தேகம் ஆக்குகிறவனான நமக்கு என்ன சந்தேகம் தெரியுமோ தெய்வம் உண்டு உண்டு என்று சொல்லுகிறோம் அவ்வப்பொழுது தெய்வம் என்பது ஒருவேளை இல்லாமல் இருக்குமோ என்கிற சந்தேகம் ஆத்திகர்களுக்கு வந்து சேருகிறது பகவான் யோசிக்கிறான் நாத்திகனும் உண்மையானவனாக இல்லை ஆத்திகனும் உண்மையானவனாக இல்லை அவன் இருந்து விடுமோ என்கிற சந்தேகம் இருக்குமோ என்கிற சந்தேகம் நம்மிடத்திலே இருக்கிறது அவன் அச்சாவதாரத்திலேயோ அல்லது ஒரு படத்திலே நம் வீட்டிலே ஒரு படத்திலே பெருமான ஒரு நாட்காட்டியிலே தேவதாதிக்கிறான் என்று சொன்னால் தவறு வந்தலை கூறுவோம் பூர்வந்தானே தமிழகத்துல பெயர் வந்த பேர் தமிழகம் எவ்வண்ணம் சிந்தித்து இவையால் இருப்பதை அவ்வண்ணம் அழியானாம் என்று தொய்கையாழ்வார் பாடியிருக்கிறபடி ராமாசுரை ஜியோ என்று அழைத்து காவிரி மணலிலே விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் மணலையே பிரசாதமாக கொடுத்து அவர் சுவீகரித்து சுவீகரித்திருக்கிறார் என்று சொன்னால் தெய்வம் நிச்சயம் அச்சாசமாதியிலே உண்டு அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் மாயோனின் மனத்தூனை பத்து நின்று வாயார வாழ்த்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் பெருமானை சேமிக்கிற காலத்திலே மெய்மறந்து போதல் என்பது ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாம் வாசலில் எடுத்திருக்கிற காலனையை பற்றின சிந்தனை எல்லாம் உண்மையான தியானம் உண்மையான சிந்தனை யாரை குறித்து கொண்டவரும் உள்ளே இருக்கிற பகவத் வஸ்துவை பற்றி நமக்கு அவ்வளவு சிந்தனையே இல்லை மனது முழுக்க அந்த காலனை தானே நிறைந்திருக்கிறது அதை யாரையும் போட்டுக்கொண்டு போய்விடுவார்களோ இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா அதை யாரையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டால் ரொம்ப கஷ்டம் இந்த மனது முழுக்க அங்குத்தானே சுற்றி சுழல விடுகிறது இதெல்லாம் ரொம்ப தவறு அதைதான் அழிவார் நமக்கு உபதேசிக்கிறார் அடுத்த இரண்டாவது நிகழ்த்தாலே பெருமானுடைய அடியார்களும் நமக்கு உத்தேசிய புத்தர்கள் என்கிற கருத்தை சொல்லுகிறார் மேலே மூன்றாவது பக்தி பண்ணுவதாலே நம்ம ஒருத்தர் சித்தர் பெயர்கள் என்று ஏசினார் என்றால் அதையெல்லாம் காதிலே போட்டுக் கொள்வது என்பதே கூடாது அதற்காக நம்முடைய பக்தி குறையுமானால் அந்த பக்தி பக்தியே ஆகாது ஏன் முன்னே சில கட்டங்களுக்கு முன்னே எழுத்தல் இருந்த வாரணாமலை ஜீயர் சுவாமி ஸ்ரீமத் பரமஹம் சேத்தியாதி வாரணாமலை ஜீயர் சுவாமி பிருந்தாவனத்துக்கு எழுந்தருளினார் சீடர்களோட யமுனைக்கரையிலே நடந்து போகிறார் ராஜரிஷி எல்லாம் அந்த மட்டத்துக்கே ரொம்ப சிறந்த ஏற்றமெல்லாம் உண்டு ரொம்ப முக்கியமான சில மட்டங்களுக்கு அதற்கெல்லாம் ரொம்ப ராஜாவுக்கு சமமான கௌரவங்கள் எல்லாம் உண்டு எனவே ராஜரிஷி என்கிற எல்லாம் உண்டு சீடர்களோட நடந்து போகிற காலத்துல நல்ல வெயில் காலமா அந்த காவிரி மனதிலே படுத்துக்கொண்டு புராண ஆரம்பித்தான் இன்று அங்குமாக கூறியிருந்தவர்களுக்கு தான் ஆசிரியர் பாணி எதற்காக இப்படி பண்ணுகிறார் நாம் என்ன நினைப்போம் வெயில் அதிகம் கொஞ்சம் அப்படியே போல் இருக்கிறது பட் என்னமோ அவருக்கு கலக்கம் என்று நாம் நினைப்போம் எழுந்து சுவாமி சாதித்தார் இந்த மனதிலே தானே கண்ணனும் கோபிகளுமாக நடந்திருக்கிறார்கள் இங்குதானே கண்ணன் கோபிகளுமாக வாய்ப்பு படித்திருக்க கூடும் எல்லா பெருமை இந்த இடத்துக்குத்தானே உண்டு கால்படுவது என்பது ரொம்ப பாபம் சரீரம் மொத்தம் இதிலே உருண்டு திரண்டாலும் அவனுக்கு பண்ணுகிற நன்றி உணர்வு அது தீரவை பெறாது செய்து கொண்டே இருக்கத்தான் தோன்றும் என்று தாம அற்புதமாக சாதித்தார் அவர் பண்ணினது நமக்கு கொஞ்சம் விசித்திரமாக தெரிந்தாலும் அவர் மனதிலே இருந்து பார்க்கிறோம் என்றால் பெருமாநிலத்திலே எவ்வளவு பக்தியோட அவர் இருந்திருக்க வேண்டும் அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார் நம்மை அறையும் பெயர் என்று சொன்னார் என்றால் அவரை திரும்பவும் நீர் பெயர் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து போவதுதான் நாம் செய்யக்கூடியது ஏனென்றால் எதெல்லாம் அஸ்திரமோ எதெல்லாம் ஸ்திரமில்லையோ அதற்கு பின்னே பெயர்களாகத்தானே இவர்கள் தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் எதோ ஸ்திரமானதோ அதன் பின்னே நான் சுற்றுகிறேன் நான் பெயரில்லை ஆழ்வார் தான் தெரிவிக்கிறார் மேலே நான்காவது பதிவு ரொம்ப முக்கியமானது இந்த ஜன்மம் என்பது உத்கிருஷ்டமான ஜன்மம் எது ஜன்மோத்தரச அபகர்ஷங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால் உயர்ந்த பிறவியது தாழ்ந்த பிறவியது என்று தெரிந்து கொள்ள ஆசை இருக்குமானால் இந்த பதிகத்தை ஒருத்தர் படித்து பார்த்தல் என்பது ரொம்ப முக்கியம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலாய் செய்ய வேண்டும்னா என்று திருவேங்கடவனிடத்திலே கைங்கரியத்தை நம்மாழ்வார் பிரார்த்தித்தார் அதே கைங்கரியத்தை குலசேகர பெருமாளும் பண்ணுகிறார் திருவேங்கடமலையிலே ஏதேனும் ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டும் தயா கட்டகத்திலே வேதாந்த தேசிகன் அருள் செய்கிறார் அசிதில கரணேத்தின் அக்ஷத சுவாசவருத்தியா வபுஷி கமனயோகியே வாசமாசாதயேயம் விருஜகிரி கடகேஷு வியர்ஜயத்து பிரதீதை மது மதனதையே வாம் பாரிதாராபிஷேஷை ஸ்ரீ வெங்கடாத்ரி திருமலை என்று சொன்னாலே நமக்கெல்லாம் அங்கு நன்கு பெருக்கெடுத்து ஓடுகிற அருவிகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஆகாசகங்கை பாப விநாசம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து சேரும் ஆச்சரியமான நீர்நிலைகள் தெரியுமா சுவாமி புஷ்கரணி தீரத்திலே வைகுண்டத்தையே துறந்து பெருமான் வந்து இருக்கிறான் சொன்னால் சுவாமி புஷ்கரணிக்கு எத்தனை ஏற்கம் இருக்க வேண்டும் இதெல்லாம் நம்முடைய நினைவுக்கு வரும் யதார்த்த தேசிகளுக்கும் நினைவுக்கு வந்தது ரொம்ப அழகான நீர்நிலைகள் அற்புதமான மலைத்தொடர்கள் எல்லாம் உண்டு குறுகுடுகின்ற காற்று உண்டு இங்கே எவ்வளவு குமைந்து போகிறது இந்த மூணு மாதத்துக்கு அடிய அடிக்கடி நினைத்துக் கொள்வதுண்டு நாம் எல்லாம் உண்மையான பிரபன்னர்கள் எப்பொழுது தெரியுமோ இந்த நாலு மாதத்துக்கு உண்மையான பிரபன்னர்கள் உண்மையான பிரபன்னன் தன்னுடைய உடலையும் வெறுப்பான் என்று சாஸ்திரங்களும் சொல்லுகிறது இந்த நாலு மாசம் நம் உடம்பு நமக்கே பிடிக்காது உண்மையான சுதந்திரவர் இந்த நாலு மாசத்துக்கு நாம் இருப்போம் இந்த மே மாதம் ஆரம்பித்ததுனால் தமிழில வைத்துக் கொண்டால் சித்திரை கைகாட்டி ஆணி ஆடி ஆவணி வரைக்கும் சொல்லலாம் மண் உலகக்காய் மணவாள புரட்டாசி என்னெல்லாம் பெயர் உண்டு ஆக புரட்டாசி மாசம் வரைக்கும் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் பிரபந்தர்கள் ஏன்னா நம் உடம்பு உயர்த்து போகிறது நமக்கே பிடிக்காமல் போகிறது அது திருமலை என்னால் எவ்வளவு ஆனந்தம் இப்பொழுது சமீபத்தில் ராமானுஜருடைய அற்புதமான திருவவதார மகோத்சவம் மேலக்கோட்டையில ரொம்ப விசேஷமாக திருநாராயணபுரத்திலே நடந்தது சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ராத்திரி கம்படியோ போர்வையோ இல்லாமல் நம்மால் படுத்துக் கொள்ளவே முடியாது அது ஒரு விதமான சூழ்நிலை இங்க இருக்கிற சூழ்நிலை நாம் முதல்ல இதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் இதற்கு அடிமையானது அதற்கடுத்தது என்னமோ ரொம்ப பெரிய ஒரு இயந்திரம் வைத்து மற்ற வாடி தண்ணீர் கொண்டு வந்து அதில் கொட்டினோம் என்னால் குழு வென்று காற்று வந்தது அதை உபயோகப்படுத்தினோம் அதற்கு அடிமையானோம் இப்பொழுது இன்னொரு இயந்திரத்தை கண்டுபிடித்து தண்ணீர் கொட்ட வேண்டும் என்பதில்லை ஆனால் அதிலிருந்து வெளியிலே தண்ணீர் கொட்டும் இது இப்பொழுது இருக்கிற இயந்திரம் இப்போது நம்முடைய ஆசை என்ன இதற்கு மேல ஏதாவது கண்டுபிடித்து கொடுத்தால் அதையும் உபயோகிக்க நாம் சித்தம் ஏன்னா நம்முடைய ஊர்களுடைய சூழ்நிலை வானிலை இப்படி இருக்கிறது சில ஊர்கள் நினைத்தாலே மயங்கி போகிறோமே தேசம் அதுதான் தெரிவிக்கிறார் அசித்தில கரணேசன் அக்ஷத சுவாச முதலிலே திருமலைக்கு போவதற்கு சரீரத்திலே தெம்பு ரொம்ப முக்கியம் அதையெல்லாம் நடந்துதான் போக வேண்டும் ராமானுஷர் தன்னுடைய முட்டியிட்டு முழந்தாளினாலே நடந்து போனார் என்றெல்லாம் நாமும் தெரிவிக்கிறோம் அதை நடந்து போவதற்கு நல்ல சக்தி இருக்க வேண்டும் சுவாசம் எல்லாம் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் அந்த மேலே தெரிவிக்கிறார் கைக்கரியம் பண்ணுவதில் ருசி இருக்க வேண்டும் திருமலை என்று நினைத்தாலே அந்த அறிவு தாரா ஞாபகத்துக்கு வருகிறது இது அத்தனையும் நினைத்துக் கொண்டு திருவேங்கடமுடையான் கைங்கரியமே பிரதானம் ஏன்னா ஆழ்வார் வழியிலே தாமும் அருள் செய்கிறார் அதே போலதான் குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார் கோனேரி வாழும் குருகாய் சிறப்பு ஒரு குருகாக கொக்காக பிறந்தோம் ஒரு நாரையாக பிறந்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கிற இயக்கம் மத்தொன்னுக்கு உண்டோ அஞ்சிரைய மடனாராய் என்று ஆழ்வார் அந்த நாரையைத்தானே பார்த்து கேட்கிறார் வைகள் உங்களைவாய் வந்து மேலும் எனலாம் மேலே தெரிவிக்கிறபடியே செங்கால வடனாராய் என்னெல்லாம் ஆழ்வார்கள் அடிக்கடி விழிப்பது அந்த பறவைகளை பார்த்துத்தானே குலசேகர பெருமாள் ஆசைப்பட்டுக் கொண்டார் கோனேரி வாழ் கோனேரி கோன் சுவாமி அந்த மேல ஏரி புஷ்கரணி கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே அந்த இடத்துல ஒரு குருகாக ஒரு பறவையாக பிறக்கக்கூடாதோ என்று நினைத்தார் உடனே மனசு ஆசைப்பட்டது நீர்நிலைக்கு பக்கத்துல வரைக்கும் வந்துவிட்டோம் ஒரு மீனாக பிறந்தால் எப்பொழுது அந்த நீர்நிலையிலேயே நாம் இருப்பதற்கு வாய்ப்பு கிட்டுமே இன்னைக்கு தேவதாந்தரத்தை பத்தின பஜனைகள் எல்லாம் உண்டு அந்த ஊரிலே புல்லாக பிறக்க வேண்டும் கம்பாக பிறக்க வேண்டும் இதுவாக இருக்க வேண்டும் இதெல்லாம் தேவதாந்தர பஜனம் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தம் அந்த பாடல் வரிகள் எல்லாம் எடுக்கப்பட்டதே குலசேகர ஆழ்வாருடைய பதிகத்திலே இருந்துதான் திருவேங்கடமலையிலே ஏதேனும் ஆகப்பெற வேண்டும் இனி இவர் பாடுவதை வைத்துதான் என்னமோ மெட்டு ராகவன் தான் போட்டு ஒரு குரு தெய்வத்துக்கு புதிதாக பாட ஆரம்பித்தார்கள் இந்த குலசேகர ஆழ்வாருடைய ரொம்ப உயர்ந்த கருத்து ஆக குருகால் பிறக்க வேண்டும் அடுத்தது யோசித்தார் நீர்நிலைக்கு பக்கத்துல வரைக்கும் வந்து விட்டோம் கோடை குருகு சரி நான் மீனாய் பிறக்கும் வினை இருந்தால் எவ்வளவு நல்லது அநிமிஷ தனுகு என்று மீனிற்கு பெயர் பிரதிபாதி பயங்கர மன்னன் தன்னுடைய வரவரமணி சதகத்திலே தெரிவிக்கிறார் மீனுக்கும் வரவரமணி தாசர்களுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு மீன் கண்ணிமைக்கவே செய்யாது அனிமிஷ தனுகு என்று அதற்கு பெயர் சீவைக்கலர்கள் முக்கியமாக வரலாறு ருத்தியர்கள் பணவாரம் நமக்கு அன்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம் என்றால் நாமும் நீங்கள் போல கண்ணி நிற்பதே கிடையாது ஏன் வாதம் பண்ண வேண்டும் என்று எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் வந்து சேர்ந்து நிற்கிற சமயத்திலே தருணங்களிலே நாம் கண்மூடி இருப்பதில்லை கண் விழித்தே இருக்கிறோம் ஆக நாமும் தருண்கள் என்று நம்முடைய சதகத்திலே எழுதிவிட்டார் அதே போலதான் மீனாய் திறந்தால் கோனேரி வாழ்கிற பாக்கியம் கிட்டும் அதை யோசித்தார் அடுத்தது ஆழ்வாருக்கு தோன்றித்து ஒரு மீனாகவோ கொக்காகவோ இருப்பதை விட உயர்ந்த மனித பிறவி எடுத்து நம்மாலே முயன்ற கைங்கரியத்தை பெருமானங்கள் பண்ண வேண்டாவோ பரதேசங்களெல்லாம் ரொம்ப பிரசித்தம் சரீரத்தாலே கைங்கரியம் பண்ண வேண்டும் தனத்தாலே பண்ண வேண்டும் மனத்தாலே பண்ண வேண்டும் எந்த ஒரு ஆச்சாரியரை போய் நீங்கள் விழுந்து வணங்கினாலும் அவர் வடதேசத்தவராய் சேர்ந்தவராய் இருந்தார் என்றால் முதல் வார்த்தை இதைத்தான் சொல்லுவர் தனுசே தனுசே மனுசே சேவாசோ இதைத்தான் ஆசீர்வாதமாகவே அவர்கள் பண்ணுவார்கள் சரீரத்தாலே கைகளே ரொம்ப முக்கியம் மனத்தாலே முக்கியம் பணத்தால் தனத்தாலே முக்கியம் பெருமான் என்ன நமக்கு கொடுத்தாலும் அதை கொஞ்சம் சொல்பம் பெருமானுக்கு கொடுத்த சிரமம் தான் இந்த மூன்றினாலேயும் பண்ண வேண்டும் ஆழ்வார் யோசித்தார் மனித பிறவி கிடைத்தால் அது சாத்தியம் ஆக வெண்கலத்துவம் தான் முழும் பொன்பட்டில் சிரித்துடனே புகப்பெறுவேன் அவே பிரயோகமே என்ன அழகு பாருங்கள் பெருமாளுக்கு ஆச்சமணியும் சமர்ப்பிக்கிறோம் அப்படி ஆண்டவனை எல்லாம் சமர்ப்பிப்பதற்கு முன்னே பெருமான் விழித்தெழுந்த உடனே பல் துலக்குத தந்த தாமனம் உண்டு அதற்கு மேலே கண்டூர் சாதிகள் எல்லாம் உண்டு கொப்பளிக்கல் முதலானவர்கள் எல்லாம் பெருமானுக்கு பண்ணுவார்கள் ஒரு பெரிய படிகம் அதற்கு பக்கத்தில் பிடித்து கொண்டு நிற்பார்கள் இந்த திருவாராயணம் தான் நீங்கள் திருநாராயணபுரத்திலே போய் ஒரு தடவை தெரிவிக்க வேண்டும் ரொம்ப காலையில அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் பெருமான் விழித்துக் கொள்வதே கிடையாது நம்மை போல் நமக்கு ஏற்ற தெய்வம் மெதுவாக ஏழரை எட்டு மணிக்கு மேலே தான் எட்டரை மணிக்கு மேலதான் திருமஞ்சனத்துக்கு குடவெடுத்துக் கொண்டே தீர்த்தம் தான் எடுத்துக்கொண்டு வந்தால் நாமும் போய் பக்கத்துல நின்று விட்டால் சின்ன சின்ன ஈர்ப்பு வெளியினாலே அல்லது தங்கத்தினாலையும் வெளியினாலேயும் செய்து வச்சிருப்பார்கள் ஒரு ஒரு திகதேசத்திலையும் உண்டு எல்லா திகதேசத்திலையும் தண்டதாபராதிகள் கண்டூசாதிகள் எல்லாம் பண்ணிவிட்டுத்தான் மேலே திருவாராதத்தையே தொடர்ந்துவார்கள் அது அந்த ஊருக்கு தனி ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு அழகு உண்டல்ல விஸ்வரூபத்துக்குன்னு ஒரு பசுமாடு வந்து நிற்கிறதுனால் அது தானாகவே நேராக வந்து முதலிலே உடைய சமந்திலே நிற்கும் அடுத்தது தாயார் சந்தி திருவாள் தானே கிரமம் ஒருத்தர் சொல்ல வேண்டியதே கிடையாது அது பாட்டுக்கு போய் நின்று தன்னுடைய பின்பகுதி பசுமாடுடைய பின்பகுதியில பகுதியில விழித்தல் என்று சாஸ்திரம் எல்லாம் சொல்லுகிறது ஏன்னா லட்சுமி முதலான தேவதைகள் எல்லாம் அங்கே வசிக்கிறார்கள் அந்த ராமானுஜருக்கு முதலில் போய் நின்று விட்டதுன்னா எல்லாம் முடிந்த அந்த இடம் ஒரு தட்டு தத்துவர் அவ்வளவுதான் அதிலே புரிந்து கொண்டு அடுத்தது எங்க போய் நிற்க வேண்டுமோ அங்க இருக்கும் சரி அர்ச்சகர்கள் அவ்வளவு படிச்சதோ திருவண்காப்போடையும் திருவாங்கத்தில் இருக்கிற பக்தியோடு ஒரு சமஸ்திரநாம அர்ச்சனை பண்ணினார்கள் இன்னைக்கெல்லாம் நிற்கலாம் ஜிதந்தே ஸ்தோத்திரம் எல்லாம் எல்லாருமாக சேர்ந்து சேமிப்பதாகட்டும் ஒருத்தர் தீர்த்தத்தை இறைத்துக் கொண்டு கையிலே படிவங்கள் வைத்துக் கொண்டிருப்பார் ஒரு ஈர்க்காக கொடுக்கப்படும் தசலாபங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த படிகத்துல வந்து விழுகிற அழகு இருக்கிறது அதுல ஒரு சொட்டு விழுகிற பொழுது நீர் நம்ம நம்மேலே படுமானால் ஏற்படுகிற பரவசம் அது மற்றொன்னாலே நமக்கு கிடைக்கவே செய்யாது அதைத்தான் அழுவார் தெரிவிக்கிறார் வெங்கட பொன் தானுமிழும் பொன்பட்டில் பிடித்துடனே புகத்தருவே ஆவேனே இந்த பொன்பட்டில் அந்த பாத்திரம் இருக்கிறது அதை பிடித்துக் கொண்டு வழி வழி வழி என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைத்து விட வேண்டும் இதிலிருந்து என்ன தெரிகிறது திருமலையில அன்னைக்கே ரொம்ப கூட்டம் என்பது தெரிகிறது நாம பண்ணுவதுதான் கோயிலுக்குள்ள நுழைய வேண்டும் என்றால் ரொம்ப கூட்டம் என்ன யோசிக்கிறோம் யாரையும் கைங்கரிய பலருக்கு தூக்க மாட்டாமல் ரெண்டு மூணு பாத்திரங்களை தூக்கி கொண்டு வந்தால் ஒரு மாத்திரத்தை வாங்கிக் கொண்டு நான் எழுந்து வருகிறேன் என்று சொல்லி அனாயாசமாக உள்ளே நுழைந்து விடலாமே அப்படித்தானே பண்ணுவது வழக்கம் ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அது ரொம்ப பிரதிஷ்டம் ஒரு மண் பெருமானத்தை பெருமானுக்கு சந்தன எல்லாம் எடுத்துக்கொண்டு போவார்கள் அவதாரம் ஒன்றிய செய்ய கொடுக்க கூடாதா இந்த கூட்டத்துல கொஞ்சம் சுலபமாக பெருமானோட சேர்ந்து பருவார்கள் நான் மிதித்து விடுவேன் நமக்கு லட்சியம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதல்ல அவனோடு சேர்ந்து பரமபதவார்களை மிதித்து விட வேண்டும் அதற்கு ஏதேனும் ஒரு பாத்திரம் கிடைக்காதோ என்று காத்திருப்போம் அழ்வார் யோசிக்கிறார் உள்ளே போக வேண்டும் சிங்கத்துல பல்லாண்டெல்லாம் பாட வேண்டும் இத்தனை கூட்டமும் தங்களுக்கு வேண்டியதை எல்லாம் கேட்குமே ஒழியும் ஒன்றும் பல்லாண்டே பாடாது நாம் உள்ளே போனால் பல்லாண்டு பாடலாமே அவன் எங்களுக்கும் தானுமிழும் பொன்பட்டில் பிடித்துடனே சுகப்பெறுவேனாவேன் காஞ்சி விகாதேந்திர சுவாமி அற்புதமான அர்த்தம் தெரிவித்தார் அழ்வார்க்கு பயமா பொன்பட்டு கையில வந்தவுடனே மனசு கடை பக்கம் அலைப்பாய்ந்ததென்னால் என்ன பண்ணுவது பயம் அவருக்கு இந்த பிரசித்தி மண்டலம் என்ன வேணுமானாலும் பண்ணும் ஆனால் இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் நல்லவர்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வரைக்குமே இல்லை என்பது வேறு விஷயம் சில புத்தகங்களை தான் வாசித்தோம் என்றால் வெளிதேசங்களிலே ஒருத்தர் தொடர்ச்சியாக பல கொலைகளை தான் பண்ணினாராம் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ரொம்ப நல்ல பேராசிரியராகத்தான் அவர் இருந்தார் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல மனசுல என்ன கோளாறு ஏற்பட்டதோ தொடர்ச்சியான கொலைகள் எல்லாம் பண்ணி ரொம்ப பிரசித்தரான சிறையில அடைக்கப்பட்டார் தூக்கு தான் வழங்கப்பட்டது அவரை பத்தி விசாரித்த மனோதத்துவ நிபுணர்கள் எழுதினார்கள் இவர் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஒரு எழுத்தை கூட அடித்தது கிடையாது அப்பொழுது கொஞ்சம் நமக்கே பயிர் ஒவ்வொரு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்து திடீர்னு என்னமோ ரசாயன மாற்றம் உடல்நிலை உடலிலே ஏற்பட்டு அவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஆகிறான் என்று சொன்னால் இந்த பிரகிருதி மண்டலம் யாரையும் எது வேண்டுமானாலும் தள்ளிவிடும் நம்மையும் அந்த நிலைக்கு தள்ளிவிடும் சந்தேகமில்லை அதிலிருந்து தப்ப ஒரே வழி பார்த்தசாமி பெருமானுடைய திருவடிகளை நன்கு பிடித்துக் கொள்ளுதல் என்பதுதானே அவை எந்த நிலையிலும் தீயவனாவதற்கு ஒருத்தனுக்குள்ளான வாய்ப்புகளை இந்த உலகம் கொடுத்துக் கொண்டேதான் இருக்கிறது நல்லவனாவதற்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள் தான் ரொம்ப குறை அப்படி கிடைத்தாலும் நாம் உபயோகப்படுத்திக் கொள்வது என்பது கிடையாது ஆழ்வார்க்கு வகித்த பொன்பட்டு எடுத்துக்கொண்டு அதை விற்க புறப்பட்டு விட்டேன் என்னால் என்ன செய்ய சரி அதுவும் வேண்டாம் வேற ஏதாவது ஆசைப்பட வேண்டும் செண்பகமாக இருக்கும் திருவுடையனாவேறு இங்க இருக்கிற பருவத்துல ரொம்ப உயர்ந்த செண்பக மரமாக இருக்க வேண்டும் உடனே சத்தியபாமை சரித்திரம் நினைவுக்கு வந்தது இந்திரலோகத்திலே போய் ஒரு மரத்தை பாரிஜாத விருட்சத்தை பார்த்தாள் பார்த்தவள் வேண்டும் என்று கேட்க கண்ணன் பெருவான் தேவேந்திரனிடத்திலே வேண்ட அவன் தரமாட்டேன் என்று சொல்ல கோபம் வந்தது பெருவானுக்கு பிடுங்கிக் கொண்டு வந்தான் என்றெல்லாம் சரித்திரம் அழ்வார் யோசித்தார் நான் திருமலையிலே சிற்பகலமாக இருந்து யாரேனும் ஒருத்தர் பிடுங்கிக் கொண்டு ஒரு ராஜா தன் அந்த புறத்தில் நட்டு வைத்தார் என்றால் நான் ஆசைப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் இனிமே அது வேண்டாம் எழுத்து கடமலமே சம்பகமாக இருக்கும் தவமுடையேன் அவேனு அங்கேயே ஒரு குறிப்போன்று இப்படி எதாவது முளைத்திருந்தேனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே என்று யோசித்து பார்த்தார் உடனே ஆழ்வாருக்கு இன்மைய நிலை அன்னைக்கே தெரிந்தது ஒரு மந்திரி அதிகாரி யாரேனும் ஒருத்தர் வந்தால் உடனே வீதியெல்லாம் சுத்தம் பண்ணுகிறேன் என்று ஆரம்பிப்பார்கள் நாம் நிச்சயமும் அதே தார்சாலையை தான் உபயோகப்படுத்துவோம் கரடுமுரடாகத்தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முதலமைச்சரோ ஒரு அதிகாரியோ வருகிறார் என்று சொன்னால் அனல் வேகத்துல காரியம் நடக்க ரொம்ப உயர்ந்த தாற்சாலை நமக்கு கிடைக்கும் நான் என்ன ஆசைப்படுவோம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த புண்ணியவான் இப்படி போகக்கூடாது நாம தான் ஆசைப்படுவோம் ஆழ்வார் யோசித்து பார்த்தா நான் இங்கே புல்பூண்டாக முளைத்திருந்து யாரோ ஒரு பெரியவர் பெருமானை சேவிக்க வருகிறார் என்று நன்கு செதுக்கி விட்டால் என் பிழைப்பு என் பிறப்பு பயனற்றதாக போய்விடும் எனவே அது வேண்டாம் அண்ணனைய பொக்குபடாம அருந்தவத்தான் ஆவேனே இந்த பர்வத்தத்துல ஒரு சின்ன கல்லாக வேணும் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதுலயும் வந்தது ஒரு பயம் ஆங்காங்கே கோயில்களெல்லாம் எல்லாம் கட்டுகிற பொழுது இந்த திருமலையினுடைய சம்பந்தம் வேண்டும் என்று அங்கிருந்து மண் கல்லெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிற வழக்கம் உண்டு இங்கும் திருப்பதி கோயில் கட்டுகிறோம் நீங்கள் வடதேசங்கள் எல்லாம் போனீர்கள் குறைஞ்சது ஒரு கோடி திருப்பதி பாலாஜி மந்திர் என்கிற பெயரோடு ஒரு கோடி கோயில்களை நீங்கள் பார்த்து விடலாம் பக்கத்தில் என்ன எழுதுவார்கள் நீங்கள் சோட்டா திருப்பதி இது ஒரு சின்ன திருப்பதி இன்னும் அது பக்கத்தில் ஒரு அடைப்புக்குறியிலே எழுதி வைப்பவர்கள் ஏன்னா இன்னைக்கு திருவேங்கடவுடையான் என்று சொன்னால் தான் கூட்டமே வருகிறது ஆக கோயில் கட்டி பல பேரை நாம் வரவழைக்க வேண்டும் ஆகர்ஷிக்கிற சக்தி கூட எல்லா தெய்வத்துக்கும் வந்து சேர்வதே கிடையாது அது திருவேங்கடவுடையான் அவன் பெற்றிருக்கிற வரம் என்று தானே சொல்ல வேண்டும் ஆழ்வார்க்கு பயன் புது கோயில் ஒருத்தர் கட்டுகிறேன் என்று சொல்லி நான் எந்த பர்வதத்திலே எந்த இடத்துல ஒரு கல்லாக இருக்கிறேனோ அங்கிருந்து பெயர்த்து கொண்டு போய் இந்த திவ்யதேச சம்பந்தத்தை அங்கே உருவாக்கி விட்டார்கள் என்றால் திவ்யதேச வாசம் என்பதை அது இல்லாமல் போகும் எனவே எனக்கு அதுவும் வேண்டாம் என்று மேலே தெரிவிக்கிறார் திருவேங்கடமலையில் காணாராய் பாயும் கருத்துடையனாவே ஒரு நல்ல நதியாக பிரவகிக்க வேண்டும் பயந்தான் வெயில் காலம் வந்தால் நதியெல்லாம் வசதி போகும் நான் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவேன் சரி நெறியாய் கிடக்க வேண்டும் வழியாய் கிடந்தோம் என்றால் பல பேர் நடந்து போவார்கள் சீவைக்காரருடைய பாத பரிசனம் தான் கிட்டும் அதுலயும் வந்தது அவருக்கு ஒரு பயம் என்ன பயம் தெரியுமோ அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜனங்கள் தார் சாலையெல்லாம் போட்டு பேருந்திலையோ அல்லது மகள் முன்பு சீரத்திலேயோ அமர்ந்து கொண்டு திருவேங்கடமை நரீஸ்வரர்களுடைய இந்த நெறியெல்லாம் உபயோகப்படுத்துகிற கூட்டம் ரொம்ப குறைந்து போகும் நடந்து போகிற கூட்டமே குறைந்துதான் அழகாக கழிந்தார் அதுவும் பிரயோஜனப்படாது அதற்கு மேலே இருக்கிறார் படியாய் கிடந்தும் அவ்வளவாய் காண்பேனே குலசேகரன் படி இதுதான் இன்னைக்கும் பிரசித்தமான பெயர் படியாய் கிடப்போம் அதுலேயும் பயம் யாரையும் ஒரு செல்வந்தர் வந்து தங்கத்தகடு அழித்து கொடுத்தால் உள்ளே நான் மறைந்து போவேன் பெருமானுடைய திருப்பவளத்தை சேவிக்கிற பேரு பாக்கியம் இல்லாமல் போகும் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேன் திருமலை அமர்ந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியம் சாதிப்பர் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனை என்னால் சாட்சா திருவேங்கடமுடையானே ஆகிருமான் இன்னொரு அழகான அர்த்தத்தை நமக்கு என்ன அவ்விடத்திலே பாரி இழைத்திருக்கிறார் ஆக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் பெருமானிடத்திலே ஏதேனும் ஒரு பிறவி எடுத்து பெருமானை உனக்கு கொண்டு செய்திருக்க வேண்டும் என இந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் காட்டி கொடுத்து அவனோடு இருக்கிற நவவித சம்பந்தத்தை எல்லாம் மேலே தெரிவிக்கிறார் மண் புகழ் போதிலே தன் மனிதயிறு வாழ்த்தவனே என்று ராமச்சந்திரனை கொண்டாடுகிறார் ராமனும் சத்திரிய குலம் இவரும் சத்திரிய குலம் எங்கள் குலத்து இன்னமுதே என்று அதனால் தான் அழைக்கிறார் நான் சத்திரியன் அவரும் சத்திரியன் எங்கள் குலத்திலே வந்திருந்த இன்னமுதே என்று அழைக்கிறார் கடைசியில் அங்கங்கள் மதுரைக்குள்ள சூழ் அயோத்தியம் அயோத்தி மாநகரத்து சிறப்பை எல்லாம் சொல்லி வெங்கதிரோம் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றின ராமனை தில்லை திருச்சி சிறப்புள்ளத்துல இன்னைக்கும் கோவிந்தராஜன் செல்வனாதிக்கிறார் அவளுக்கு அந்த எபெருமானைய தானம் வழங்கி மொத்த ராமாயணத்தை அவனுடைய திருவடிகளிலே விண்ணப்பத்துத்தானும் பத்தெடுத்தார் இதெல்லாம் குலசேகராழ்வாருக்கு இருக்கிற தனிப்பட்ட இயக்கங்கள் பெருமாள் திருமணி ரொம்ப பெரிய கிரந்தம் நூத்தி ஐந்து மாசங்கள் இருக்கலாம் இருந்தாலும் ரொம்ப பெரிய அங்கங்கள் எல்லாம் அதுல வந்து பெரிய வியாக்கியானங்கள் பிள்ளை ரத்தகரமான வியாக்கியானங்கள் தான் அதில் சேர்ந்து சாதித்திருக்கிறார் இந்த இடத்துல ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு திவ்ய கிரந்தம் அடியே ஆச்சரியம் பெருமாள் திருமணியால் இன்னமும் தெரியும் இன்னும் திருவாய்மொழி பெரிய திருமொழினால் ரொம்பவே பெரியது ஆச்சாரியர்கள் ஒரு பாத்திரத்துக்கே பல்லாண்டுகள் வைபவம் வைபவம் பெற்றிருக்கிற ஆச்சாரியர்கள் ஒரு திகபந்தத்தையே ஒரு நாளிலே சொல்ல வேண்டும் கொஞ்சம் அவர்களுக்கெல்லாம் கட்டமாகத்தான் இருக்கும் இதுதான் சாரத்துக்கு என்னைக்குமே ஏற்றம் உண்டு இன்னைக்கு சாரம் என்ன என்றுதானே கடைசியில் கற்கிறோம் தொகுதி வாரியாக யார் யார் ஜெயித்தார்கள் அறிவதை காட்டுகிறோம் மொத்தத்திலே ஜெயிச்சலியா அதுதான் பல பேர் இன்னைக்கு கேட்டே தெரிந்து கொள்ளுகிறோம் தான் அதே போல சாரத்துக்கு ஏற்றம் உண்டு அந்த சாரமே இடத்துல உபன்யாசங்களாக பெரியவர்களாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீமான் ஸ்ரீ பி எஸ் ராமசுவாமி ஐயங்கார் ஸ்ரீமான் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் நயன்கிறார்கள் சேர்ந்த இவ்விடத்திலே நம்மளுடைய சன்னதியிலே விசேஷமான காலக்ஷேபங்கள் எப்பொழுதும் நடந்து வர வேண்டும் பொருட்கள் ஏற்பாடுகள் செய்து நம்மை எல்லாம் மகிழ்விக்கிறார்கள் அவர்களுக்கு பொழுதும் பாதுகாப்பிய பெருமான் நல்ல பலத்தை கொடுத்து காரியங்கள் மேலும் மேலும் நடப்பதற்கு ஸ்ரோதாக்கள் ரொம்ப முக்கியம் ஆக உங்களுக்கும் அதற்குண்டான ஆர்வத்தை பெருமான் பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் சாரத்தை கேட்கிற நமக்கு மொத்த கிரந்தத்தையும் அதிகரிக்க வேண்டும் அர்த்த விசேஷங்களை மனத்தில் தேக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் பெருகுமானால் இந்த உபன்யாசங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு அதுவே பரம பிரயோஜனமாக இருக்கும் என இதுவரைக்கும் சொல்லி முறைகளை தான் கண்மாய் கேட்டுக்கொண்டு அறிய நம்பிக்கிறேன் சிவதைய यज्ञ कर्माते शूद्राय भारत में तिरंगवादे भूया नृत्य से नृत्य